तस्याभवद्भक्तगणार्तिगन्तुः चतुर्थमन्येषु औचार्यतोर्णं देवतारस्तमनन्यलग्नं लक्ष्मी जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परम पितामहस्यापि पितामहस्य वेददादात् कुलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तैतराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दै निजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे संविधत् प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बहुभीतानां शरवोमुनीश्वरं श्रीमद्रङ्गशटारिसम्यविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरलघुद्वगात्रजलजित्पादारविन्दाश्रयं तद्वेदवदं च देशिगतेः सेवे रङ्गधुरीन शाकणवशं वेदान्तदेशि यतीन्द्रकटाक्षलत्रय्यन्त नारायणाद्यसूर्यकृपा विशुद्धं श्रीरङ्गनाथविषे श्रीमते श्रीलक्ष्मीसुमदयोपादिवासेवक श्रीवंशको इन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशको श्रीरङ्गनाथविशम देशिकाय नमः पूजन्तं राम रामेति मधुरं मधुरा आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकोकिलं वाल्मीकिमुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयादिपरां गतिं यत्पिततं सततं रामचरितामृतसागरम् अदुत्तस्थं मुनिं वन्दे गोष्पदीकृतवाराशिं मशदीकृतराक्षसं रामायणमहामहालारत्नं वन्दे अनिलात्मजं मञ्जनानन्दनं वीरं जानकीशोभनाशनं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगम् वानरयूथमुख्यं श्रीरामदूतं सरसा नमामि विल्लङ्घ्यशुन्दोशलिलं जलीलं यशोगवन्यं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहदन्ताम् आञ्जनेयमधिपाठलानं पारिजातजलमूलवासिनं भावयामि पवमानन्दनं यत्र यत्र गुणादकीर्तनं तत्र तत्र नमस्तकाञ्जलिं बाष्पवारि वेदवेद्ये वरे पुंसियादे दशरथात्मजे वेदः प्राचेददादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धम् मुनिप्रणीतं दजिरशिवदं निजामयुद्वं वैदेही सहितं सुमध्मधुरे हैमे महामण्डपे मध्ये पुष्पकवादने मणिमये वीरासने सुस्थितम् तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिमलं रामं भजे श्यामलं सीतालक्ष्मणभरतशत्रुघ्नानुमत्समेदशी ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹா இப்போது பரதாழ்வான் ஏழினர் வந்து தசரதனுக்கு எல்லாம் முடிஞ்சுது அவளும் மனசு மாறிட்டா இவள் கைகை மனசு மாறினான்றதை நேரடியாக சொல்ல வால்மீகி பகவான் வால்மீகி ராமாயணத்தில் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம்னா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்துலேருந்து வர அர்த்தத்தை விட மறைமுகமாக கிடைக்கிற அர்த்தம் தான் ரொம்ப அதிகம் வால்மீகி ராமாயணத்தில் அவன் நன்னா மனசு மாறினான்னு அவள் சொல்லவே இல்லை ஆனால் அவள் கிளம்புறா ராஜ்யம் வசிஷ்டர் கூட்ட அப்புறம் அரசவையில் ஒத்துக்க மாட்டேன் விரலாப சபா மத்தியே ஜஹர் ஹேச்ச புரோஹிதம் அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சேஷத்துவத்தை பறிக்க பார்த்தாருங்கோ அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லாரும் கிளம்புறா பத்து அவள் மனசு மாறிட்டான்றதை நேரடியாக சொல்லாமல் வால்மீகி பகவான் எங்கே சொல்கிறேன்னா தேரில் ஏறுறா எல்லாரும் ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்துட்டு சேனையோடு காட்டுக்கு போகிறதுக்கு தேரில் ஏறுறா தேரில் ஏறும்போது கைகை ஏறினா சந்தோஷமாக ஏறினான்னு சொல்கிறார் அதனால் அவன் மனசு மாறிட்டான்றது தெரியுது அப்போது கைகேயீச்ச சுமித்ராஜா கௌசல்யாஞ்ச கௌசல்யாச்ச மனஸ்வினி ராமாயண சம்ஹிருஷ்டாக எயுகு யானேன பாஸ்வதா இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுவச்சனம் இதை சொல்கிறது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பிரிதி பிரத்தியம் கூட விட்டு பார்க்கக்கூடாது அதால் தான் ஒரு ஒரு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்துக்கு தர்மசாஸ்திரம் மாத்திரம் இவ்வளோ எழுதி வைக்க முடியறதுன்னா காரணம் அது ஒரு பிரகிருதி பிரத்யத்திற்கும் ஏதோ காரணம் வச்சுருக்கு ஒரு சா தூ கூட வியர்த்தம் கிடையாது இதில் பாதபூர்ணமே கிடையாது இதில் அப்படின்னு சொன்னால் இப்போது அவ மனசு மாறினா நான் மாறினா என்ன எழுதுவோம் அவள் நன்னா மனசு மாறிட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம் ஒரு வாக்கியம் கூட அவள் மனசு மாறிட்டான்றதே கிடையாதுங்க ஆனால் மனசு மாறிட்டான்னு அவர் ஒரு வாக்கியத்தால் எழுதுறதை விட ஸ்லோகத்தில் ஒரு பகுவஜனத்தால் காட்டுறார் அவர் இன்னும் ஒன்றும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ காட்டுக்கு போகிறதுக்கு மூணு பேரும் மூணு தாயாரும் ஒரு அதாவது ராமனுடைய மூணு தாயாரும் ஒரு தேரில் ஏற போகிறா அதில் பேர் யார் யார் பேரை சொல்லிட்டு கேட்பாருங்கோ கைகே ஈச்சா முதல்ல கைகேயை சொல்லிட்டார் கைகே ஈச்சா சுமித்ராஜா உண்மையான அம்மாவை கடைசியாக போட்டிருக்கார் கௌசல்யாச்ச மனஸ்வினி ராமாயண சம்ஹிருஷ்டாக இன்னொன்று அவள் தலையெழுத்தே நேரில் யார் கைகேயி சம்ஹிருஷ்டாகனு பகுவச்சனம் இருக்குது அப்போ ரொம்ப சந்தோஷத்தோடு ஏறுனா இப்போ ஒருத்தருக்கு நாலஞ்சு பசங்க ஊருக்கு கூட்டின்னு போகிறான்னா விண்டோ சீட்டை பிடிக்கிறதுக்கு பசங்க ஏறும் பாருங்க <laughs> நாம் முன்னாடி நீ பஸ்ஸில் சண்டை போட்டுன்னு ஏறுங்க எதுக்கு அந்த விண்டோ சீட்டை பிடிச்சிக்கிறதுக்காக அது மாதிரி நான் முன்னையா நீ முன்னையான்னு ஏறுற மாதிரியாக ராமாயண சம்ஹிருஷ்டா ராமனை திருப்பி ஏழில் கொண்டு வரதுல கிருஷ்டாக இல்லை ஒரு ஒரு சம்ஹிருஷ்டாகான்னு ஒரு ப்ரிஃபிக்ஸு அது மேலே பகுவச்சனம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கைகேயி பேரை முதல்ல போட்டு சம்முன்னு ஒரு உபசர்க்கத்தை போட்டு சம்ஹிஷ்டாகான்னு பகுவஜனம் போட்டதுனால அவளுக்கு அந்த அளவுக்கு மனசு மாறிட்டு இருக்கு அதாவது வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை காத்துட்டோம்னா பெரிய பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த பொறுமை குணம் ஏன் வசந்ததுன்னா இப்போ பாருங்க அவர் நன்னா இருந்தோம் ஓ கௌசல்ய கிட்ட வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னான் அவள் யாருக்காவது ஹாரம் எடுத்து கொடுத்தாள ஆனால் கைகேயி கிட்ட கூனி வந்து சொன்னோடனே ஹாரத்தை எடுத்து கொடுத்தா அப்படின்னா நினச்சி பாருங்க இதை நினச்சி பார்க்கணும் அது அவர் சும்மா ஹாரம் கொடுத்தேன்னு அவர் எழுதுனதை மாத்திரம் வச்சுக்கப்படாது ஓ சொந்த பெத்த தாய் அவகிட்ட வந்து முதல் முதல் சொன்னால் இது மாதிரி உன் பிள்ளைக்கு பட்டா பட்டாபிஷேகம் அவள் யாருக்காவது ஹாரத்தை எடுத்து கொடுத்தாளா இல்லை கைகை கிட்ட வந்து சொன்ன உடனே கூனிக்கு ஹாரத்தை கொடுத்தா அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு காலம் அமைதி நாம் இருந்துட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு சில பெரிய தப்பு நாம் அனுபவிக்கிறதுலாம் ஏதோ ஒரு சின்ன காலத்தில் பண்ணுற ஒரு அவசரப்பட்டு பண்ணுற ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்கிறோம் பாருங்க அதுதான் பாவம் இப்போ அவர் எது சூக்ஷமாக என்ன சொல்கிறேன்னா அவர் நன்னா மனசு மாறிட்டுருக்கா பசங்க விண்டோ சீட்டை பிடிக்கிறதுக்கு முதல்ல பஸ்ஸில் ஏறுற மாதிரி அவர் தேரில் முதல்ல ஏறிருக்கா அது கைகேயிங்கிற சப்தம் ஏதோ சந்தஸுக்காக அவர் அவருக்கா சந்தஸில் பாருன்னு எழுத தெரியாது அவர் தான் சொல்கிறார் நீ வாயில் எதோ சொன்னாலும் அது ஸ்லோகமாக அமையும் ததுபகத சமாச சந்தி யோகம் சமம் அதுரோபணதார்த்த வாக்கிய பத்தம் ரகுவர சரித்தம் முனிப்பணிதம் தசரஸ்வதம் நிஜாமயத்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக நீ எதை அமைச்சாலும் அது ரசமாக இருக்கும் பதங்களாம் உன்னை விட பெட்டராக ஒரு பதப்பிரயோகம் அதனால் பண்ண முடியாது அப்படி இருக்கும் சொற்கள் அழகு இருக்கும் பொருள் அழகு இருக்கும் உணர்வு முடியா இருக்கும் வாழ்க்கை இந்த கவியானது பணதார்த்த வாக்கிய பத்தம் அப்படின்னு சாச்சிருக்க அப்படி சொல்லிருக்கிறதுக்கு அப்போ அவருக்கு இந்த கைகேயி சப்தத்தை பின்னாடி போட தெரியாதது இல்லை அவர் கைகேயி முதல்ல ஏறி நான் சீட்டு பிடிக்க குழந்தை ஏறுற மாதிரி ஏறிருக்கான்னு அர்த்தம் அவளுக்கு ஏன்னா தப்பு பண்ணவாளுக்கு தான் சீக்கிரம் பிராயசித்தம் பண்ணிக்கணும்னு தோணும் அவள் அருகன் தப்புன்னு அதுவா அதனால் பிராயசித்தம் பண்ணுறவளுக்கு ஆயிருக்கு ராமாயண சம்ஹிருஷ்டா அது வேறு வழி இல்லை நம்ம பிளான் தோற்று போச்சு தள்ள எழுத்தேன்னு ஏறல அவள் அது பகவஜனத்துக்கு விருத்தம் அப்போது இதுக்கு ராமாயணம் ரெண்டு பேரும் ச சந்தோஷமாக எழுதினா அவளுக்கு மூஞ்சி சுருங்கி போய் ஏறினா தள்ள எழுத்தேன்னு ஏறினா அப்படின்னு அவர் சொல்லலை ராமாயண சம்ஹிருஷ்டாக எயுகு யானேன பாஸ்வதா அதுலேருந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவளுக்கு பா பாபமும் முக்கால்வாசி தொலைஞ்சு போச்சு அப்படின்றது ரகசாரத்தில் சாச்சியர் அனுதாபம் உபரமும் பிராயசித்தத்துக்கு முயற்சி அப்புறம் பிராயசித்தம் பண்ணுறது பாப்பம் நாளாக பாப்பம் நாளாக நாலு பாகமாக கால் கால் பாகமாக கழியிறது அதான் தப்பு பண்ணவனே பிராயசித்தம் பண்ணிக்கூடாது அது தள்ளி போட்டு பண்ணிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வரணும் இந்த மூணும் வரணும் முதல்ல அனுதாபம் வரணும் தப்பு பண்ணிட்டோம் அனுதாபம் ஐயோ நம்ம பண்ணது தப்புங்கிற அதுதான் குடிச்சுட்டான் அப்படின்னா திருப்புலானிக்கு போய் மாட்டு வரக்கூடாது ஏன்னா திருப்புலானில் போய் குடிச்சிடுவான் மாட்டின உடனே அப்போ இங்கே பெங்களூரில் குடிச்சாலாவது பரவாயில்ல திருப்புலானில் ஜெகநாதன் சன்னதியில் குடிச்சு இன்னும் அதிக பாபத்தை சேர்த்துட்டு வருவான் அப்போ முதல்ல என்ன பண்ணக்கூடாது நாம் குடிக்கிறது தப்புங்கிற எண்ணம் தாபம் வரணும் மனசில் அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கணும் அப்போ எட்டு தடவை குடிக்கிறத நாலு தடவையாக குடிச்சு மூணு தடவையாக அப்படி குறைஞ்சிட்டே வருதான்னு பார்க்கணும் அப்புறம் இங்கேயே பெங்களூர்லேயே நிறுத்திக்கணும் அதை எங்கே திருப்புலாணி போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே நிறுத்திக்கணும் ஓரளவுக்கு நமக்கு அது என்ன நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல் வந்திருக்கு தெரிஞ்சாவிட்டு ஒருத்தரை போய் கேட்கணும் எனக்கு ஓரளவு நான் அதை உபரத்தி வந்திருக்கு எனக்கு அப்படின்னு பெரியவா சொல்லுவா நீ திருப்புல்லானிக்கு போடான்னா அப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறது இதுக்கெல்லாம் பாபம் குறையிறது டிக்கெட் புக் பண்ணுறது இல்லாமல் பாபம் குறையிறது அங்கே தேர்த்தாமல் இருந்து மாத்திரம் இல்லை <laughs> அப்புறம் அப்புறம் டிக்கெட் கிடைக்கலன்னா மனசு கஷ்டப்படுறது ரிசர்வேஷன் இல்லைன்னா இதெல்லாமும் சேர்த்து பாப்பத்தை குறைக்கிறது அப்போது அனுதாபம் அதுக்கப்புறம் உப்பரமும் அதுலேருந்து வெளில வருது இனிமேல் நம்மளால் பண்ணாத இருக்க முடியுன்ற ஒரு நிலை ஏற்றுறது அப்புறம் அதுக்கு முயற்சி பண்ணுறது ஒரு பெரியவாகிட்ட போய் மானத்தை விட்டு நான் இந்த தப்பு பண்ணேன் அது சொல்ல தோன்றதோன்னு அப்பயே பாவம் கழியுது இப்போ பிராயசித்தம் சொல்லுங்கோன்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் நம்ம தப்பை சொல்லிட்டு தானே கேட்குறோம் அதுக்கே பிராயசித்தம் குறையுது அப்புறம் கடைசியில் போய் அங்கே தீர்த்தா மாட்டு திருப்புலாணி பெருமாளை சேவிச்சுட்டு வரும்போது கடைசி நாலாவது பாகம் போகிறது அங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ அவள் மூணா முக்கா ஏற்கனவே அவளுக்கு அனுதாபம் வந்துருதுன்னு தெரியுது உபரமம் வந்துருதுன்னு தெரியுது பிராயசித்தத்துக்கு தேரில் ஏறிட்டா அப்போ முக்கால் பாகம் பார்ப்போம் அவளுக்கு ஏற்கனவே இப்பயே போயிடுது தேரில் இருக்கும்போதே முக்கால் பங்கு இப்போ போய் அங்கே பெருமாள் இடத்துல இப்போ பரதன் சொல்ல போகிறான் இப்போது முக்கிய பாயிண்ட் பரதன் வைக்கிறதே திருப்பி ஏழை பண்ணி வர்றதுக்கு யார் வரம் கேட்டாலும் அவளே உண்மை திருப்பி இவ கணக்க மூ மூஞ்சி சுருங்கிண்டு அங்கே போய் தள்ளையெழுத்தே எனக்கு கும்பலில் எங்கேயாவது கடைசியில் இருந்தானா இதை சொல்ல முடியாது அவன் முன்னாடி நிற்கிறா யார் பெருமாளை சேவிக்கும் போது அவளை சேவிக்கிறாரு அங்கே அது மாத்திரமில்லை கடைசியில் பாதுகையை வாங்கிட்டு பரதன் கிளம்புறான் அப்போது பெருமாள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அவன் ரெக்வஸ்ட் பண்ணால் திரும்பி வான்னு அது முடியாதுன்னு சொல்லிட்டேன் பெருமாள் பாதுகையை வாங்கிட்டு அவன் தேரில் ஏறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் எனக்கு நீ ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பெருமாள் என்னன்னா நீ மனசில் உள்ளே வச்சுட்டு கை கிட்ட சிடு சிடுன்னு இருக்கக்கூடாது இனிமேட்டு உனக்கு கணக்காக என்கிட்ட ராமனுடைய குணம் இருக்கு பாருங்க இன்னொரு நாள் ஒத்த நாளையும் அவன் காப்பி கூட பண்ண அனுகரணம் கூட பண்ண முடியாது ராமனுடைய குணத்தை திருப்பி போகும்போது சொல்கிற மறந்துவிடு இனிமேல் நீ அவளை கோச்சுட்டேனா அது உன் பாபம் தாயை கோச்சு அன்றைக்கி ஏதோ நீ கோச்சுன்றது வேற விஷயம் அவளே வந்து இப்போ என்னை கூட்டுட்டா இப்போ அவளே என்னை திருப்பி வான்னு சொல்லி கூட்டுட்டா இனிமேல் நீ அவளை வந்து சிடி சிடுன்ற மனசுக்குள்ளே வச்சுட்டு நீ எதையா பண்ணேன்னா அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கோ நீ அவளை விஷா நீ என்ன வெய்யறதாக எண்ணம் அதனால் நீ அவளை வெய்யப்படாதுன்னு சொல்கிற அம்மாவை வெய்யப்படாது நீ ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிற பெருமாள் அதுக்காக அவள் கைகேயீஜ சுமித்ராஜ கௌசல்யாஜ மனஸ்வினி ராமானயன சமுகிருஷ்டாக எய்ஹு யானேன பாஸ்வதா அப்போ செய்த பாபத்துக்கு முக்கால் பங்கு பிராயசித்தம் அவளுக்கு இங்கே தேரில் ஏறும்போதே ஆயிடுத்து அங்கேருந்து கிளம்பி போனால் குஹன் குஹன் பார்த்தான் பரதோ நேத்தே சொல்லிட்டோம் பரதோ வத்தியமேன்னு சொன்னான் அப்போது அவன் கையிலேருந்து கிட்டக்க வந்து பார்த்தா விட்டு பார்த்தா இவா ராமலக்ஷ்மணனை விட இவா இடத்துல அவன் ராஜ்யத்தை விட்டு அனுப்பி வந்தான் இவன் கடைச்ச ராஜ்யத்தை விட்டுட்டு வரான் அப்படின்னு சொன்னால் இவன் மகாத்மாவா அவன் மகாத்மாவா வட்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதியிழந்த நகையிழந்த முகத்தானை கட்கனிய கணிகின்ற துயரானை அவனை பார்த்தாலே கல் கூட உருகி போயிடும் பரதனை பார்த்தா கல் கூட உருகி போயிடும் கண்ணுற்றான் விட்கையின் நின்றிடவிட விம்முற்று நின்றொழிந்தான் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ண நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்றபோதும் புகழி நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமன் நிற்கேள் ஆவரோ தெரியும் அம்மா அம்மான்றது வியப்படி சொல் அப்படின்னா அவ கொடுத்த தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை அவன் காட்டுக்கு வந்ததில் ஒன்றும் அதிசயமே இல்லை ராமன் வந்ததுக்கு மற்றவ அவனை காட்டுக்கு வரவழிச்சா தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து தீவினை என்ன நீத்துன்னா பாபம் பண்ணாதான் சிம்மாசனத்தில் உட்காருவோம் இந்த ராஜ்யத்தை பெறுவது பாபத்தோட பலன் என்று நினச்சி அது இந்த பாபத்தை வாங்கிக்கிறது தீவினை எனக்கு அந்த ஸ்தானத்தில் உட்காரணுன்ற எண்ணம் வந்தால் அது பாபத்தோட பயன் தீவினை தீவினை பண்ணியிருந்தால் தான் அங்கே உட்கார முடியும் என்னாலன்னு ஒன்றும் இப்போ உட்காருக்குதால தீவினை ஏற்படும் என்று இப்படி நினச்சி தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுதும் புகழி நோய் தன்மை கண்டால் ஆயிரம்ன்றதுக்கு ஆயிரம்னு அர்த்தம் இல்லை அவன் ராமனும் பரதனும் சமம் ராமன் பரதன் மூணு ராமன் பரதனுக்கு சமம் அப்புறம் ஆயிரம் ராமன் பரதனுக்கு சமமாக மாட்டா அப்புறம் கோட்டி ராமன் சமமாட்டான்னு அந்த இலக்கியத்தில் ஒவ்வொரு காண்டமாக ஏற்றிட்டே போகிறான் ராமனோட பாத்திரத்தினுடைய உயர் உயர்வை ஏற்றிட்டே போகிறதுக்காக ஆயிரம்னு போட்டான் ஆயிரம் ராமனின் கீழ் ஆவரோ தெரியும் நம்ம நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் த தவவேடம் தலை கொண்டான் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின்பிறந்தா இழைப்பரோ என்றான் அது மூணு அர்த்தம் எம்பெருமான் பின்பிறந்தா இழைப்பரோ பிழைப்பு என்றான் எம்பெருமான் பின்பிறந்தார் நாம் ஏன் இதை அவசரப்படுறோம் ஆதரகாரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு ராமன் கூட பிறந்தவன் தப்பு பண்ணுவனா அப்போ இவன் எப்படி தப்பு பண்ணுற தப்பு பண்ணுறதுக்கு வருவான் என்று நான் ஏன் நினைக்கலன்னு ஒன்றும் அல்லது எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்புறோ இருப்பின்றனா என்னை தம்பியாக ஏற்றுனுட்டான் இத்தனை நாளாக நாம் வேற அப்பா சொல்வேன் நாம் தப்பு பண்ணுறதுன்றது வேற இருக்காக நாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு புரியுதா ராஜகோபால்லாம் தப்பு பண்ணுறது கூட பரவாயில்ல ஆனால் இன்ஜினியர் சிஷ்யன் வந்தால் விட்டு அவர் நமக்கு ஏதோ ஒரு விருதம் கொடுத்தா விட்டு நாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அது ஒரு பெரிய அபஜாரம் அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய அபச்சாரம்னு வேறு அப்போ அது மாதிரி இத்தனை நாளாக குகன் எப்படி வேணால் நடந்துக்கலாம் எடுத்தேன் கவுத்தன் காரியம் பண்ணலாம் வாயில் வந்ததை பேசலாம் ஆனால் ராமன் தம்பின்னு ஸ்வீகரிச்சுட்டா விட்டு இனிமேல் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சான்றது ஒன்று எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான் மூணாவது அர்த்தம் யாருக்காக இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாரும் ஒன்று சொன்னால் நம்பிடுவா ஓ சேலம் பத்திரி சாத்விகன்னு சொல்லி பாரோம் யாரும் நம்ப மாட்டா அதே அவர்கிட்ட ஏதாவது ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லி பாரோம் இருக்கும் மனுஷன் தானே சேலம் வா அப்போ மட்டும் மனுஷன் புரியுதா உனக்கு அப்படின்னு சொன்னால் அவர் சாத்விகர்னு சொன்னால் யாரும் ஒருத்தனை பற்றி நல்லதை சொல்லி பாருங்கோ அவள் பரீட்சை பண்ணாட்டா அதை ஒத்துக்க மாட்டா இன்னொருத்தரை பற்றி தப்பு சொல்லி பாருங்க அது இருக்கா இல்லாத போகலாம் ஊர் உலகம் வாயில் கண்டபடி பேசும் அதை நாமையே பாப்பத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப் இப்படி கார்னராக அங்கேருந்து சேவிச்சிடும் பின்பக்கம் கார் அவள் உட்காந்துருக்கும் போது அங்கே சேவிக்காது அங்கேருந்து சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போது அப்போது அதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை பற்றி தப்பு சொன்னால் அதால் தான் நாம் அதை ஒருத்தரை பற்றி வம்பளை வந்தால் பேசக்கூடாதுன்றது ஏன்னா பெரிய பாபம் அது நமக்கு தெரியாது அப்படி இருந்தால் கூட பகவானாச்சு அவளாச்சு நாம ஏன் அவளை பற்றி பேசணுன்ற எண்ணம் இருக்கணும் அதனால் எம்பெருமான் அந்த சூழ்நிலையால் தானே இப்போ இவ்வளோ பேர் தப்பாக நினைக்கிறோம் அப்போ எம்பெருமான் பின் பிறந்தார் அவனுக்கு பொங்கும் பொறிவு வந்துட்டுருக்கு ஒன்றும் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ எம்பெருமான் பின் பிறந்தார்ன்ற சப்தத்துக்கு பரதன் அர்த்தம் பரதன் பிழைப்பரோ தப்பு பண்ணுவானான்னு ஒரு அர்த்தம் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ தன்னை சொல்லிக்கிறான் எம்பெருமான் பின் அவன் தான் சொல்லிட்டான் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி அது ஆழ்வார் ஸ்ரீசூக்தியே பத்து பாஷம் எழுதியிருக்காங்க கம்பர் உம்பி எம்பி ஒரு எங்கேயோ போய் ஆறாவதா அஞ்சாவதா சேர்க்கல பெருமாள் ராமனுக்கும் பரதனுக்கும் நடுவில் சேர்த்துருக்க ஏன்னா நான் உன்னை எங்கே சேர்த்தாலும் பரவாயில்ல என் தம்பிகள்லாம் உன்னை பின்னாடி தம்பியாக ஏற்றுக்க மாட்டா தமையனா ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி பெருமாள் சாச்சிருக்க ஆகையினாலே எம்பெருமான் பின்பிறந்தார் ராமன் என்னை தம்பியாக ஏற்றுன்னு விட்டான் இப்போது நான் இனிமேல் தப்பு பண்ணால் ராமன் தம்பி தப்பு பண்ணான்றது பெரும் கூடாது எம்பெருமான் பின்பிறந்தார் மூணாவது எம்பெருமான் பின்பிறந்தார் லக்ஷ்மணன் இப்போது சூழ்நிலையால் நான் தப்பாக நினைக்கிறேன்ல இப்போ இவா மறுபடி போக போகிறா அப்படின்னா அவன் என்ன தீர்மானம் பண்ணுறான் இப்போ சித்திரக்கூடம் வரை நான் கூட கங்கையை கடந்து விட்டேன்னு நாம் இங்கே நிற்கப்படாது என்ன பண்ணுவா வழியை பரத்வாஜர் திசை காட்ட போற அவன் சித்திரக்கூடத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் என்ன தப்பு பண்ணமோ இதே தப்பை லக்ஷ்மணனும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணாம பாருங்க எம்பெருமான் பின்பிறந்தார் லக்ஷ்மணன் இழைப்பரோ பிழைப்பு இழைப்பரோன்னா எதிர்கால சப்தம் அவனும் இப்போ இந்த தப்பை பண்ண போகிறானோ நான் பண்ண நான் பண்ண தப்பை அவசரப்பட்டு பண்ண தப்பை இப்போ இளைய பெருமாளும் லக்ஷ்மணனும் <laughs> பண்ண போகிறானோன்னு நினச்சான் அப்போ உண்மையிலேயே லக்ஷ்மணனும் பண்ணியிருக்காரு பாருங்க அப்போ எம்பெருமான் பின் பிறந்தார் என்ற சொல்லுக்கு மூணு அர்த்தம் வர மாதிரி எழுதாமல் அவன் நிருசிம்மன் அனுபவம் இல்லாத அது எழுதவே முடியாது அதனால் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான் அதனால் அங்கே இதுக்கு அவன் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா மகளா சாதனம் பண்ணுறான் அவன் பல்லாண்டு பாடுறான் பல்லாண்டு பாடுறதுக்கு ஞானம் வேண்டாம் பல்லாண்டு பாடுறதுக்கு பக்தி தான் வேணும் அதாவது சுவாமி தேசியன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் விரோத பரிகாரத்தில் நித்தி சூரியர்கள் எதுக்கு பல்லாண்டு பாடுறா பா பாமர ஜனங்கள் பல்லாண்டு பாடட்டும் படித்தவா எதுக்கு பல்லாண்டு பாடுறா அவனால் நாம் ரட்சிக்கிற வஸ்துன்னு தெரிஞ்சுட்டா விட்டு அவன் தான் சர்வரட்சகம் தெரிஞ்சா விட்டு அவனுக்கு நாம் என்ன பல்லாண்டு பாடுறது அப்படின்னு ஒரு கேள்வி சரி இங்கேயாவது இருக்கட்டும் இங்கேயாவது கோவிலை மூடுன்னுவான் கோவில் சொத்தை அபகரிப்பான் ஏதோ பண்ணுவான் நமக்கு அதுக்காக பல்லாண்டு பாடணும் அங்கே இருக்கிற நிச்சய சூரியகள் எதுக்கு பல்லாண்டு பாடுறா முக்தால் எதுக்கு பல்லாண்டு பாடுறான்னு கேள்வி கேட்டேன் அதுக்கு பதில் சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும் நீ பாடாத இருக்க முடியுமான்னு தே கேட்டுக்கோன்னு பதில் எந்த இடத்துல ஆசை இருக்கோ ஒருத்தர் விஷயத்தில் ஆசை இருந்ததுன்னா பல்லாண்டு பாடாத இருக்க முடியாது அப்போ இந்த யோஜனை வராது அப்போ பக்தி பூர்ணம் பல்லாண்டு பாடாத இருக்க முடியுமானால் அப்புறம் இந்த கேள்வியை கேளு எந்த இடத்துல அவர்ஜனியமாக ஒன்று நடக்கிறதோ அதான் இயற்கையாக அது நடந்துடும்ன்றதோ அந்த இடத்துல இந்த விசாரம் பண்ணி அப்புறம் பதிலும் சொல்கிற ஏன் பல்லாண்டு பாடணுன்றதுக்கு பதிலும் அப்புறம் சொல்கிற எந்த இடத்துல பல்லாண்டு பாடாத இருக்க முடியாதோ பல்லாண்டு பாடாத இரு நல்ல பக்தனாக இருந்தும் கூட பல்லாண்டு பாடாத இருக்க முடியும் என்று சொன்னால் அப்புறம் அதை பற்றி டிபேட் பண்ணலாம் நல்ல பக்தன் அந்த வஸ்து கிட்ட அளவு கடந்து அதுக்கு என்ன நேருமோ என்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு தான் ஏன்னா எந்த இடத்துல அதிக பக்தி இருக்கோ அங்கே உடனே பயம் வந்துடும் குழந்தை எங்கேயா அப்பா பாட்டுக்கு கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பேன் அம்மா தான் அது இப்படி ஓட்டுறது இப்படி ஓட்டுறது இப்படின்றது ஸ்பீ இதுவே என்னது ஆக்சலரேட் இப்படி பண்ணுறது இப்படி முதல் ச வீலை தூக்கி இப்படி பண்ணுறது பிரம்மச்சாரி கோரங்கிறதானெல்லாம் வந்துருக்கு இப்போது அப்படின்னு அம்மாவான நினச்சி போதும் அப்பா அதெல்லாம் அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துக்கலாம் நாலு நாள்னு வேறு அப்பா <laughs> அப்படின்னு சொன்னால் எது எப்படி இன்சூரன்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ன வந்துடும் அப்படின்னா அம்மாவுக்கு அது இருக்காது போகிற பையன் ஆற்றுக்கு வர வரை அவள் மனசில் அப்படி தான் இருக்கும் விதேசம் போன பகவத்கீதத்தில் அடிக்கிற விதேசம் போன பிள்ளைய போல விதேசம் போன பிள்ளைய போலேன்னு சொல்கிறா அது அம்மாவுக்கு உள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த காலத்தில் அந்த துன்பத்தை எல்லா அம்மாவும் அனுபவிக்கிறா <laughs> அப்படின்னு என்ன அவள் மனசுக்குள்ளே இல்லாத இருக்கவே இருக்காது விதேசம் போன பிள்ளையை பற்றி அம்மா நினச்சிட்டே இருப்ப ஒத்த காதில் போட்டுக்காதையும் அது என் டாக்டர் சொல்லியிருக்கான் அது கூட அது போட்டுனா ரெண்டுத்துலையும் போட்டுக்கோ இல்லாட்டா போட்டுக்கே போட்டுக்காதே அப்படின்னு அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்னா அப்போது அப்போது சுவாமி தேசியனா இருக்கிற விரோத பிரிகாரத்தில் பெருமாளத்தில் ஒரு வஸ்து கிட்ட பக்தி இருந்துட்டுனா அந்த வஸ்து வசந்த வஸ்துவாக தாழ்ந்த வஸ்துன்னு இல்லாமல் மனசுக்குள்ளே அந்த வஸ்து நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணம் வரலன்னா பக்தி இல்லை ஆசை இல்லைன்னு அர்த்தம் அந்த எண்ணம் வந்துட்டுனா பல்லாண்டு பாட தோணிடும் அப்போ ஒன்றால் பல்லாண்டு பாடாத இருக்க முடியாது பல்லாண்டு பாடாத இருக்க முடியாதுன்னு சொன்னா விட்டு அது வேணுமா வேணாமான்னு எதுக்கு நீ கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு மேலே பதிலே சொல்கிறேன் அது ஒரு கைங்கரியம் மாறுது அப்படின்னு பதிலே சொல்கிறேன் இவனுக்கு போக்கு வீடாகுது கைங்கரியம் மாறுதுன்னு பதில் சாய்க்கிறேன் அப்போ அவன் பல்லாண்டு பாடுறான் அப்போது அந்த பொங்கும்பறிவை காட்டுறது தான் அவன் எம்பெருமான் பின் பிறந்தான்றத மூணு அர்த்தம் வரா மாதிரி அவன் சொன்னான் அவன் சொன்னான் இப்போ நீ சொன்னார் அது மாதிரி கன்னடக்காரா சொல்கிறான் ஜீவனா சார்த்தா கொய்த்து அப்படின்னு சொல்கிறாள் அந்த பதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ சொல்கிறாள் அது ரொம்ப அழகான பதம் அது அந்த பதம் சம்ஸ்கிருதத்தோட ரொம்ப க்ளோஸான பாஷையாக இருக்கவே அது வருது ஜென்மா சார்த்தகா கோயத்துன்னு சொல்கிறாளே அது அது அப்படின்னா அது எவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டிய வார்த்தை அது அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் ஏ அவன் அவர் சொன்னார் அத்தியமே சபலம் ஜென்மான்னு அது மாதிரி அவன் வாயில் வருது இப்போ அவன் படித்தானா ஸ்கூல் போனானா அவர் ஏழை ஏதலன் கீழ்மகன்னு சாய்க்கிறார் அவர் வந்து மூணு அடமொழி போட்டிருக்காரு அது ரேண்டமாக அங்கே சந்தஸுக்கு ஒத்தணும் அப்படின்னு மூணு போடல யோனிகி வித்யாச்ச கர்மச்சா ஒருத்தனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மூணு காரணம் அவனுடைய யோனி அவள் அப்பா எப்படிப்பட்டவர் பரம்பரையாக அவ சாத்வியாளாக இருக்காளான்றது வித்ய அப்பாலாம் நன்னா இருக்க இவனுக்கு ராமசப்தமும் தெரியாது அப்படின்னா கூடாது அதனால் வித்யை அப்புறம் கர்மா என்ன இருக்கா சந்தியாகம் கூட பண்ண மாட்டான்னா என்ன பிரயோஜனம் அப்போ நல்ல வம்சத்தில் பிரசூதனாக இருந்து நல்ல வித்யாவந்தனாக இருந்து அனுஷ்டாதாவாக இருந்து நேர்மையாக இருந்தான்னா இது மூணு ஒருத்தனுக்கு பூர்ணமான மரியாதை கொடுக்குது இது மூணு அவங்ககிட்ட இல்லைன்றதுக்கு தான் ஏழை ஏதலன் மரியாதை பண்ணுறவாளுக்கு யோனிஹி வித்யாச்ச கர்மஜான்னு சொன்னதை அவன் அவ்வளோ கீழ்நிலையில் இருக்கான்றதை காட்டுறதுக்கு தான் ஏழை ஏதலன் கீழ்மகன்னு மூணு சாட்சியார் ஆழ்வா எதுக்குன்னா அவன் அப்போ ஸ்கூல் போனானா வாஷானா அவ சாதம் போடும்போது கேட்டதை போடாக்கா பக்கத்தில் இருக்க கத்தியை காட்டுவான் ஏன்னா அவனுக்கு கத்தியை காட்டி வழக்கம் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அவன் பல்லாண்டு பாடுறான் அப்போது தன்யஸ்தம் ந துவயா அத்துல்யம் பஷ்யாமி தரணி தலே உனக்கு சமமாக ஒத்தனையும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது அப்படின்னா யார் ராமனை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் <laughs> உனக்கு சமமாக இப்போ இருக்கிற கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷி வீரியவான் ராமோ நாம ஜனயுஷுதகான்னு அவர் சொன்ன இவன் சொல்கிறான் <laughs> இப்போ நீ நீதான் அர்த்தம் தன்ய தன்யஸ்துவம்ன துவயா துல்யம் பஷ்யாமி தரணி தரணிதலே துவயா துல்லியம் ந பசியாமி உனக்கு சமமானவனே உனக்கு சமமானவனேன்னா யாரை கம்பேர் பண்ணுறான் ஏன் இதை வச்சுன்னு அவர் ஆயிரம் ராமன் கேட்டான் அவன் அவன் கண்டிப்பாக சம்ஸ்கிருதம் வாசிப்பான் என்னதாலும் எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி மேயர மாட்டுக்கு கொம்புல புல்லு சுத்த முடியாதுன்ற மாதிரி கம்பன் மகா பண்டிதனாக இருக்கணும் சம்ஸ்கிருதத்தில் பண்டிதனாக இருக்கணும் இல்லாட்டா அவள் சொன்னதை வச்சுட்டு எழுத முடியாது அவனுக்கு அதனால உனக்கு துல்லியம் யாரும் கிடையாதுன்னு குகன் வார்த்தையே இருக்குது குகன் பேசினதே இருக்குது அதை தான் அவன் ஆயிரம் ராமன் கேளுன்னு சொன்னான் துல் பஷ்யாமி தரணித்தலே அயத்நாத ஆகதம் ராஜ்யம் எத்தனைப்பட்டாவது ஸ்தானத்தில் உட்காந்துக்கணும்னு லோகத்தில் இருக்கா பாப்பா தானாக வந்த ஸ்தானத்தை உதறி தள்ளுறிய நீனு அயத்நாது ஆகதம் ராஜ்யம் எஸ்துவம் தியக்தும் மிகேச்சசி அதனால் உனக்கு மங்களா சாதனம் பண்ணுறேன் உனக்கு சொல்ல கையை கூப்பிட்டு சொல்கிறான் சாஸ்வதி கலுத்தே கீர்த்தி அங்கே அப்புறம் நான் சொன்னேன் பிரம்மா உன்னுடைய கீர்த்தியானது இந்த சை சசையில் இந்த மலைகள்லாம் இருக்கிற வரை உன் கூர்த்தி இருக்கும்னு சொல்கிறேன் இவன் சொல்கிறான் சாஸ்வதி கலுதே கீர்த்தி இந்த லோகத்தில் இந்த உலகம்னு ஒன்று இருக்கிற வரை உன் கீர்த்தி இந்த உலகத்தில் அவசியம் இருக்க போகிறதுன்னு அவன் சொல்கிறான் மங்களாசாசனம் பண்ணுறான் அவனுக்கு அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் பரதாழ்வான் அப்போது எங்கள் அண்ணாமணிலாம் எங்கே படுத்துடா அவன் எப்படி இருந்தா இந்த இடத்துல ஏன்னா அவனுக்கு என்ன தசையில் இருக்கான்றது தெரியாது இவகிட்ட சொல்லான்னு சொல்லிக்கிறான் கதம் தாசரதே பூமோ சயானே சக சீத சக சீதையா எங்கள் அண்ணாமணி எங்கே படுத்துண்டா லக்ஷ்மணன் எங்கே படுத்தனா அதை பற்றி சொல்லு அவ என்ன நிலையில் இருந்தா உங்கூட இருந்த ரெண்டு நாளில் என்ன நிலையில் இருந்தா அதை சொல்லு என்ன சாட்டா அப்படின்றத கேளு சொல்லு அப்படிங்கிறான் அப்போ அவன் சொன்னான் இந்த இடத்துல தான் படுத்துண்டா இந்த இந்த இடத்துல சீத்தை படுத்துண்டா இந்த இடத்துல ராமன் படுத்துண்டா தம்பி படுத்துக்கவே இல்லை நான் இப்போ உங்ககிட்ட எப்படி அபஜாரப்பட்டனோ அது மாதிரி அவங்ககிட்டயும் அபஜாரப்பட்டேன் யார் இப்போ உங்ககிட்ட எப்படி அபஜாரப்பட்டனோ அவங்ககிட்டயும் அபஜாரப்பட்டேன் கதையை கேட்டேன் நானும் நீ எனக்கு இன்னொன்று தூரேந்து பார்த்து கோவிதார கொடி மாத்திரம் உன்னை சந்தேகப்பட வைக்கல சரித்திரத்தை பார்த்தபோது அவன் பிறந்த அம்மா வாத்துக்கு போயிருக்கிறதுக்கு கூட காரணம் அவன் அம்மாவை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு தான் என் மனசில் கூட பட்டுது இன்னொன்று லக்ஷ்மணுக்கும் உனக்கும் ஏதாவது சமயம் இருக்குமோ சமயம்னா அண்டர்ஸ்டாண்டிங் லக்ஷ்மணுக்கும் உனக்கும் ஏதாவது சமயம் இருக்குமோ நான் ஊருக்கு போகிறேன் அம்மா கேட்போம் நீ கூட போய் அங்கே கொலை பண்ணிட்டு வந்துடு முள்ளு இல்லாத ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உனக்கும் கேவலம் முதல்ல நினச்சிருந்தேன் கைகேயும் பரதனுமா நாடகம் ஆடினான்னு அப்புறம் இப்போ நினச்சிக்கிறேன் அப்போ நினச்சிருந்தேன் இவனு கூட இருப்பான் எப்போ ஒரு தம்பி இவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கானோ பரதனுக்கும் லக்ஷ்மனுக்கும் கூட ஒரு சங்கேதம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் சரி பார்க்கலாம் இவனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவன் சொன்னால் நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன் நீ போ நாளைக்கு கார்த்தால வா கார்த்தால வான்னு என்னை பிடிச்சி பார்க்குறான் இவனை விட்டு போகப்படாது அதனால பார்த்துட்டே இருக்கணும் இவனை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் அவன் போகிற இடத்துல சுற்றிட்டு வந்தேன் என்னை பார்த்துட்டு என்னோட சகாக்கள் இருக்காள் அவன் என்ன பண்ணானா அவன் இவனை அடிச்சுட்டானா என்ன பண்ணுறது நாம் பார்த்து ராமனை கொலை பண்ண வந்தோம்னா இவன் தடுக்க தடங்களாக இருக்கான் அப்படின்னு வந்துட்டானா என்ன பண்ணுறது நம்ம குகனுக்கு என்ன ப்ராப்ளம் வருமோன்னு என்னை சுற்றி நாலு பேர் வந்தால் ஒட்டு முதல்ல நாங்கள் அவள் ரெண்டு பேரையும் பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தோம் ராத்திரிலாம் யார் திவ்ய தம்பதிகளை பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தோம் ஆகினாலே அந்த பாகவதாபதாரம் அவங்ககிட்டையும் பட்டேன் அப்புறம் தான் புரிஞ்சுது அவன் எவ்வளோ சுத்தாத்மான்னு தெரிஞ்சுது அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஒன்றிய கையோடும் வைதுயிர்ப்படும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் சீர் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் அவனுக்கு போகும்போது சௌந்தரியத்தை வச்சு சொன்னான் அல்லையாண்டு இருட்டுக்கும் ராமனுக்கும் ராமனுடைய நிறத்துக்கும் போட்டி வச்சா இருட்டு தோத்து போடும் <laughs> அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு சொல்லும்போது கல்லையாண்டு உயர்ந்த தோலை அப்படின்னா இந்த இந்த தோல் படைச்சவன் யாரையாவது அடிச்சுட்டாவது ஸ்தானத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுவன் நீ கிடைச்சதை விட்டுட்டு வந்திருக்கேன்றதுக்காக இவனுக்கு கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொறிய அவனுக்கு கண்ணில் ஜலம் இருந்தது அவனுடைய மூச்சு காற்று கூட நார்மலாக ஏன்னா ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி நாலு நாள் கழிச்சு குறையும் இப்போ தானே அவள் சிரமப்படுறதுலாம் வேற தெரியுது அதனால் அவனுக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டா பாரு இந்த ராமனையும் லக்ஷ்மணன் சீதையும் அப்படின்ட்டு அவன் மூச்சு காற்று சூடாக இருந்தது ஆகினாலே வெய்து உயிர்ப்படும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பலவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான் அப்படின்னு அவன் இடத்துல சொன்னான் இன்னும் ஒன்று உனக்கு விருந்து படைக்கிறேன் ஏன்னா இப்போ நீ என்ன நினச்சிப்ப பதினாலு வருஷம் நீ உனக்கு இருக்கிற பக்தி ராம பக்தியை பார்த்தா நீ திரும்பி போனால் கூட ரா தூக்கம் உனக்கு வரும்னு எனக்கு தெரியல இப்போது அவன் லக்ஷ்மணன் ரொம்ப உயர்ந்தவனாக இருக்கான் இருக்க வரை ஒரு பிரச்சனையும் ராமனுக்கு வராது சுத்தமாக கைங்கரியம் பண்ணுவான் சொல்கிறதுக்காக லக்ஷ்மனுடைய பெருமை எல்லாம் ராத்திரி மொத்தம் யார் ராத்திரி கல்யாணம் ஆன பூசில் போனவோ வந்தானா அம்மாவும் பொண்ணு பேசிட்டு பார்ப்பாருங்க ராத்திரி மொத்தம் யாரையும் தூங்க விடாத <laughs> அதை மாதிரியாக ராத்திரி மொத்தம் பேசிட்டு இருக்கா அவ விருந்து படைத்தான் என்று சொல்றா பகவத் ஆஜிச்சக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா பரதாய அப்பிரமேயாய குஹோ ககனகோச்சரா குஹோ ககனகோச்சரா காட்டில் திட்டு திட்டாக இருக்கும் பகவத் விஷயத்தை பற்றி மரங்களின் வாசி மாத்திரம் அறிபவனிரே ககனகோச்சரா ககனகோச்சரான்னு அவனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு நவுன் மூணு நவுன் மூணு அப்ஜெக்டிவ் ஒரு வர்பு தான் இருக்குது இந்த அனுஷ்லோகத்தில் ஆசசக்ஷே ஆசசக்ஷேன்னா நன்னா உபன்யாசம் பண்ணான்னு அர்த்தம் படிக்காதவன் நன்னா உபன்யாசம் பண்ணான்னு அர்த்தம் அப்ரவீத்துன்னு சொல்லலை ஆசசக்ஷே அப்படின்னா ஒருத்த எடுத்துட்டு பகுத்து பகுத்து பகுத்து பகுத்து பேசுகிறான் அவன் அப்படின்னா ராமனுடைய குணம் அப்படி பேச வைக்கிறது ஒருத்தன் வாசிக்காதவனே அப்படின்னு அர்த்தம் அந்த பேசுறதுக்கு ஞானம் முக்கியம் இல்லை பேசுறதுக்கு பாவம் முக்கியம் அது அவங்ககிட்ட இருக்குது அப்ரவீத்துன்னு சொல்லாத ஆச்சசக்ஷே ஒன்றுத்தை எடுத்துக்கிறான் அது புல்லட் பாயிண்ட் போட்ட மாதிரி சொல்கிறான் அதுலேருந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான் ராத்திரி மொத்தம் பேசுகிறதான் ஒரு நாள் பழகிட்டு ஒரு நாள் ராத்திரி பேசுகிறதுனா அவன் எவ்வளோ பேசியிருக்கணும் <laughs> அதனால் ஆச சக்ஷே அச சத்பாவம் அச என்று சொன்னா விட்டு இப்போது அவன் தூங்குறதோ இல்லையோ இவன் பதினாலு வருஷம் தூங்க போகிறதில்ல எங்கே இவன் அயோத்திக்கு போனா விட்டு இவன் பதினாலு வருஷம் தூங்க போகிறதில்லன்னு இப்போ அவனுக்கு ராமனை பற்றிய சிந்தை போயிடுது இவனுக்கு இருக்கிற பக்தியை பார்த்தா இவன் தூங்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு இவன் நிம்மதியாக தூங்குறதுக்கு நாம் மருந்து கொடுத்து அனுப்பணும் லக்ஷ்மணருக்கு வரை ஒரு கவலையும் பண்ணாதே கவலைப்படாத அவன் காப்பாத்துவான்னு சொல்லுறதுக்காக அதை லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா மகாத்மனா லக்ஷ்மணஸ்ய சத்பாவம் சத்பாவம்னா கைங்கரியம்னு அர்த்தம் நல்ல பாவம்னு சொன்னாலே அது கைங்கரியத்துக்கு பேர் லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியத்தினுடைய மேன்மை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா பரதாய அப்பிரமேயாய அப்பிரமேயனான இங்கே பெருமாள் என்று மைசூர் போகிற வழியில் அப்பிரமேயன் அப்பிரமேயன்னா அளவிட முடியாதவன் அர்த்தம் அவனுக்கு அவனையாவது மகாத்மான்னு சொல்லலாம் இவன் பார்த்தா அப்புறமேயனாக இருக்கான் யார் பரதன் அப்புறமேயனாக இருக்கான் கழியை பற்றி கடலிடத்திலே சொன்னான் அப்படிதான் எழுதுவா நேர நேரம் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் இதுவே முப்பத்தாறாயிரம் படின்னு வச்சுக்கோங்க கழியை பற்றி கடலிடத்திலே சொன்னான் அவன் அவன் ககன கோச்சரகா மரங்களின் பாசி மாத்திரம் அறிபவன் வியாக்கியானம்னா அந்த பகவதுடைய வியாக்கியானம் பகவத் விஷயம் வாசிக்காதவாளுக்கு உபன்யாசம் பண்ணவே வராது அன்னதாலும் நன்னா உபன்யாசம் பண்ணா கூட பகவத் விஷயத்தை வாசிவா தான் இன்னும் நன்னா சொல்லுவாள் ம ககன கோச்சரா மரங்களின் வாசி மாத்திரம் அறிபவ நிலே அப்புறமேயாயா கடலை பற்றி கடலிடத்திலே சொன்னான் கழியை பற்றி கடலிடத்திலே சொன்னான் லக்ஷ்மணன் கழின்னு சொன்னால் இவன் கடல் அவன் சொன்னான் அதுக்கேற்று அவன் சந்தோஷப்பட்டான் அவனுக்கும் உண்மையில் மனசில் சந்தோஷம் சந்தோஷம் வந்தது அதனால் அங்கிருந்து புறப்பட்டு பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போனான் அவர் வந்து சித்திரக்கூடத்துக்கு வழி சொன்னார் சித்திரக்கூடத்தில் போன உடனே மண்ணியே பிராப்தாசம் அவனுக்கு கிட்டக்க போக போக திருப்பதி போனால் மலையை சேவிக்கிறதே ஒரு சந்தோஷம் ஸ்ரீரங்கம் போகிறோன்னா எனக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த மதில் சுவரை பார்க்கணும் அந்த தென்னை மரத்தோடு அந்த பக்கம் இருக்குது இந்த இதை பார்க்குறது ஒரு சந்தோஷம் தாயாரை செய்யணும் இல்லையா முன் மண்டபத்தில் கொஞ்சம் நாளைக்கு உட்காந்துக்கணும் அந்த தாமரை பூ விற்கிறாள் அந்த இடத்துல அந்த இடம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அது மாதிரி இப்போ தேவாலயம் அந்த ஸ்தானம் கூட அவ்வளோ உசந்தது அப்படின்னு சொல்லிக்கிறதுனாலே அப்போ அவனுக்கு கிட்டக்க போக போக போக போக சந்தோஷம் அவனுக்கு அதிகமாக இருக்குது பரதனுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்குது மண்யே பிராப்தாஸ்ம தம் தேசம் பரத்வாஜோ எம் அப்ரவீத் பரத்வாஜர் சரியாக தான் வழி சொல்லியிருக்கார் நமக்கே தெரியுது பரத்வாஜர் சொன்ன வழியில் நம்ம வந்துட்டு இருக்கோம்ன்றது தெரியுது அவர் சொன்ன லிங்கங்கள் எல்லாம் அப்படியே தெரியுது வழியில் தெரியுது ஆகினாலே பர்ணசாலை அருகில் வந்துட்டு இப்போ சேனையோடு வரவே அங்கே பட்சிகள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்கு பர்ணசாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் கத்த ஆரம்பிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களெல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறது லக்ஷ்மணனை பார்த்த பெருமாள் லக்ஷ்மணா இப்போ பாரு இங்கே ஒன்றும் சிங்கமோ ஏதோ வந்திருக்கு பக்கத்தில் இல்லைன்னா இந்த மான்கள்லாம் இப்படி ஓடாது பட்சிகள் வேற பட்சிகள் கதறது அது நார்மலான அது ஒரு பயத்தில் கத்துறது பட்சிகள் அதனால் ஒன்றும் ஏதோ சிங்கமோ ஏதோ பக்கத்தில் வந்திருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் யாரோ ராஜாக்கள் இந்த வழியாக சேனையை தட்டுன்னு போயின்னு இருக்கா இது ரெண்டு காரணம் இல்லாத இந்த இது ஏற்படாதுன்னு பக்கத்தில் ஒரு ஆச்சா மரம் இருந்தது அந்த பர்ணசாலை பக்கத்தில் ஆச்சா மரம் இருந்தது அது மேலே லக்ஷ்மணன் ஏறின கொஞ்ச நாள் யோசிச்சு பார்க்குற சேனை கிட்ட கிட்டக்க வருது முதல்ல கொடி தெரியுது அதில் பார்த்தா கோவிதார மரம் இருக்குது இது மறுபடி சேனையோடு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்புன்னு சொன்னானே அதே இழை பிழைப்பு இவனுக்கும் சேருது உடனே அந்த இடத்துலேருந்து எடுத்தங்கவுத்தன்னு பேசக்கூடியவன் அதை அவன் சொல்கிறான் இது மாதிரியாக பரதோ வத்திய ஏவமே யார் இருக்கா பாருடா அப்படின்னா சம்பன்னம் ராஜ்யமிச்சம் ஸ்து வியக்தம் பிரா ஆவாம் ஹந்தும் சமபியேதி கைகேய்யாக பரதசுதா இந்த கைகேய்யாக பரதசுதா எங்கேயும் உடலவர் அவன் சொன்னா பாருங்க ஆத்துக்கு வந்தபோது ஆகதா குரூரகாரியாயாக கைகேய்யாக பரதசுதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே சம்பன்னம் ராஜ்யம் சம்பன்ன ராஜ்யம் இன்னைக்கு மாத்திரம் இல்ல அவன் சொல்கிறான் இவாளை நம்பாதங்கோ அவள் நூறு வருஷத்துக்கு பிளான் இருக்கா இருபத்தி நாலுல வராட்டாலும் பரவாயில்ல அவள் எப்படியாவது மறுபடியும் உக்காண்டுருவா அந்த ஆர்கனைசேஷனை மட்டும் நம்பாதங்க ஒரு ஆர்கனைசேஷன் பேரை சொல்லி தமிழ்நாட்டில் அப்படியே பயப்படுறா மொத்த பேர் அதுக்கு இருபத்தி நாலுல வராட்டா கூட அவள் மறுபடியும் உட்காந்துருவா அவளுக்கு நூறு வருஷம் பிளான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான் பாருங்க அது மாதிரி சம்பன் ராஜ்யம் ராஜ்யம் வந்துருத்தோன்னு மாத்திரம் இல்ல பதினாலு வருஷம் கழிச்சு இதுக்கு குந்தகம் வரப்படாது ஆனால் பெருமாள் திரும்பி வரதா இல்லை பரதன் சரணாகதி பண்ணாதான் பெருமாள் திரும்பி வரதாவே இல்லை அது வேற விஷயம் அவன் சொன்னான் சம்பன்னம் ராஜ்யமிச்சம் ஸ்து என்னதாலும் ரிட்டையர்ட் ஆக போகிறோம் அப்படின்னா பிஎஃப் எல்லாத்துலேயும் லோன் எடுத்தவாளுக்கு ரிட்டையர்ட் ஆனால் எப்படி இருக்கும் ரிட்டையர்ட் ஆகும் போது <laughs> அது மாதிரியாக அவன் என்ன பண்ணா பதினாலு பதிமூணு பன்னெண்டு ஐயோ வந்துட போகிறானே அப்படின்னு எண்ணம் இருக்கும் அதனால சம்பன்னம் ராஜ்யமிச்சம் ஸ்து வியக்தம் பிராபியாபிஷேஜனம் ஏற்கனவே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மறுபடி பதினாலு வருஷம் கழிச்சு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது என்பதற்காக உயிரையே இவாளை காட்டிலேயே தொலைச்சிட்டு வந்துடணும் என்கிற எண்ணம் வச்சுக்கொண்டு ஆவாம் ஹந்தும் சமபியேதி கைகே இப்பிள்ள நம்ம கொலை பண்ணுறதுக்கு வரான் என்று சொன்னான் பெருமா இவர் சொன்னார் அவன் அவனுடைய நேச்சர் தான் தெரியும் பெருமாளுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு வந்து பஞ்சம் இல்லை அம்புக்கு பஞ்சம் இல்லைங்கிறான் அவன் அது அது மாத்திரம் இல்லை பெருமாள் பேச நினைக்கிற அவன் பேச விட மாட்டேங்கிறான் ஒன்று பண்ணுங்க நீங்கோ அந்த பர்ணசாலையோட வடகிழக்கில் அவர் அவர் தான் ஆச்சாரத்தை விட மாட்டேற சுவாமி யார் ராமாச்சார் அவர் பர்ணசாலையோட வட வடகிழக்கில் அக்னி இருக்குது அவரோட அவுபாசன அக்னி அதெல்லாம் அதை முதல்ல தண்ணியை கொட்டும் மறுபடியும் நாளைக்கு அதாவது அவுபாசன எல்லாம் அணைஞ்சதுன்னா மறுபடியும் இது பண்ணிக்கலாம் அதுக்கு மாத்திரம் இருக்குது அது மாத்திரம் இருக்கவே இருக்குது இப்போ முதல்ல இந்த புகை ஏன்னா அவனும் பாருங்க மண்ணிய பிராப்தாசன சந்தேகம் அந்த புகை வாசனையை பார்த்தோன்னு என்ன சொல்கிறான் இது ஏதோ ஹோம புகை மாதிரி இருக்குது அப்படின்னு வேற அவன் கண்டுபிடிக்கிறான் அதனால முதல்ல அந்த மரத்து மேலேருந்தே சாய்கிறார் சுவாமி முதல்ல அந்த வடகிழக்கில் பர்ணசாலையில் அந்த பர்ணசாலை எப்படி கட்டிருக்கான் பாருங்க அங்கே தீ விபத்து வராத அளவுக்கு கட்டிருக்கான் அக்னி அந்த அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா வடகிழக்கில் இந்த அக்னி இருக்கே அதை முதல்ல அனுப்பிச்சுடுங்கோ நீயும் மண்ணியும் முதல்ல அந்த பக்கத்தில் ஒரு குகை இருக்குது பாருங்க குகை உள்ளே போயிடுங்கோ இப்போ எனக்கும் அவனுக்கும் யுத்தம் நடக்க போகிறது யுத்த இடத்துல ஒரு பெண் எதுக்கு இருக்க வேணும் அதனால நீ அவனை கூட அந்த அக்னியை அனுப்பிச்சுடு மரத்துலேருந்து சுவாமி தாசன் சுவாமி சுவாமிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் மேலே இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சுவாமிக்கு தாசன் கொடுக்குறார் அந்த வடக்கு வடக்கு மூலையில் இருக்க அந்த அக்னியை அணைச்சிடும் குகை உள்ள நீயும் மதுரையும் போயிடுங்கோ இப்போது கட்கம் இருக்குது என் கையில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு கிமத்ர தனுஷ அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இருப்பா என்ன கொஞ்சம் பேச கொடுப்பா அவள் ராமனை பேச விடவே மாட்டா எங்கேயும் அங்கே எங்கே பார்த்தாலும் ராமன் பிக்ஷை கேட்குறதான் விபீஷனை சேர்த்துக்கலாமா வேணாமா ஒரே கூச்சல் குழப்பம் மமாபிது விவக்ஷாஸ்தி காசித் பதி விபீஷணம் அப்புறம் பிச்சை கேட்குறாரு பெருமாள் அவாவா ஒவ்வொன்றும் கற்றுருக்கா மமாபிது எங்கப்பா அப்பா மமாபிதுன்றது ரொம்ப முன்னாடி எப்படி சொல்லுவார் மமாபிது விவக்ஷாஸ்தி ஏன்பா எத்தனை பேருக்கு நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நான் ரெண்டு வார்த்தை பேசப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க மமாபிது இவ்வளோ பேருக்கு பேச்சு உரிமை எல்லாருக்கும் இருக்குது அந்த பேச்சு உரிமை எனக்கு கிடையாதா மமாபிது விவக்ஷாஸ்தி காசித் பிரதி விபீஷணம் அது அந்த மீமாசை அப்புறம் வச்சுக்கோ நான் சொல்றது ரைட்டாக தப்பான்றது வேண்டாம் நான் பாதி சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ள பேசப்படாது கொஞ்சம் நான் சொல்கிறத ததகம் சோது மிச்சாமி பவத்விஹி ஷேயசி ஸ்திதை நீங்கள் மொத்த பேரும் எங்கிட்ட ஆசை கொண்டவா அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கோ அது அது சரியா தப்பா அந்த மீமாம்சையை அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு விசாரிக்கிறேன் அங்கே அது மாதிரி சொல்கிற மாதிரி கொஞ்சம் இருப்பா நான் சொல்கிறேன் கிமத்த தனுஷா காரியம் அசினாச்ச சச்சர்மனா பரதன் மேலே பெருமாள் இருந்த மகாவிஸ்வாதம் பாருங்க தனுஷா வால் கட்கம் இதெல்லாம் அம்பு இதுக்கு என்னடா வேலை இருக்குது ஒருவேளை இவனை இவனை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா அவன் அப்படி வரலன்னு சொல்லக்கூடாது ஒருவேளை உனக்கு ராஜ்யத்தில் ஆசை இருந்து இப்படி பேசுகிறையோ புரியுதா அதனால் உனக்கு ராஜ்யத்தில் ஆசை இருந்தால் ஒன்று பண்ணு கீழே இறங்கு எதி ராஜ்யச ஹேதோஸ்தம் இமாம் வா ஏன் அப்படி எப்படி இவன் பேசுகிற பேச்சுலேருந்து எப்படி அவனுக்கு ராஜ்யத்தில் ஆசை இருக்குன்றத பின்னாடி பார்ப்போம் ஏன்னா அது சொல்றதுனா ஒரு முன்னாடி சொல்லணும் இப்பைக்கு வேண்டாம் அப்படி இருக்கணும் எதி ராஜ்யச ஹேதோஸ்தம் இமாம் வாச்சம் பிரபாஷசே வக்ஷாமி பரதம் திருஷ்டுவா ராஜ்யமஸ்மை கொஞ்சம் கீழே இறங்கு இங்கே வா இப்போ வருவான் பாரு முதல் வார்த்தை சொல்கிறேன் நீ எப்படா சௌக்கியமாக இருக்கியா ஒன்றும் கேட்கல டே நீ எனக்கு கைங்கரியம் பண்ணு இந்த சேனையோடு அவனை உட்காந்து வச்சு அயோத்திக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறேன் சொன்னால் ராஜ்யமஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தியேவ வக்ஷதி பதில் உடனே பாடம்னு சொல்லுவான் அவன் பாடம்னா அர்த்தாங்கீகாரம் இல்லை இந்த இடத்துல ஆனால் இவனா நான் பிக்ஷை எடுக்கிறேன் பிக்ஷை எடுக்கிறேன் அத்தியனம் பண்ணுறேன் திருக்கு சரியாக சொல்கிறேன் சரியாக சொல்கிறேன் அப்படின்னா பாடம்லாம் சொல்லியிருக்காரு ஐயா இப்போ அவள் அப்பா அம்மா என்ன சொல்கிறா சொல்கிறா சொல்கிறான்னு பண்ண வேண்டியது இருக்கு அது அதில் பாடம் பாடம்னு சொல்கிறான் பாருங்க உபநயத்தில் அப்பா அம்மா கிட்ட வாத்தியா சொல்ற நீ பாடம்னு சொல்லு பிக்ஷா மட்ட அப்படின்னா பாடம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாள் அது மாதிரியாக இங்கே அர்த்தாங்கீகாரத்தில் இல்லை பூர்ணமாக அவன் மனசு பூர்த்தியாக சொல்லுவன் ராஜ்யம் அஸ்மை டே சௌக்கியம் கூட நான் அவனை விசாரிக்கல என்னடா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு கூட விசாரிக்கல டே இவனுக்கு ராஜ்யத்தில் ஆசை இருக்குடா இதே தேரில் உட்காந்து வச்சு அவனை அனுப்பிச்சிருவோம் நீ என்னை கைங்கரியம் பண்ணுறான்னு சொன்னால் சந்தோஷமாக பாடமித்தியேவ வக்ஷதி அவங்ககிட்ட உன் அம்புக்கு என்னடா வேலை இருக்குது அப்படின்னு பெருமாள் சாச்சி அவன் கூனி குறுகி போனான் அப்புறம் எல்லாரும் வரா சுமந்திரர் வேகமாக இப்போ எல்லாரும் பரதன் என்ன சொன்னால் எல்லாரும் போக வேண்டாம் இந்த சேனையே இந்த சித்திரக்கூட பர்வதத்தோட தாழ்வரையில் நிறுத்திங்கோ முதல்ல போகிறவா ஒரு சிலர் மட்டும் போகலாம்னு பரதன் சத்ருக்னன் வசிஷ்டர் சுமந்திரர் மூணு அம்மாக்கள் இவா மட்டும் முதல்ல வரா அதில் வரவாளுக்குள்ளே சுமந்திரர் காலம் முன்னாடி இருக்குது அப்படின்னா ஒரு சில அந்த தேட்டருக்கு கூட்டின்னு போகிறேன்னு வா அவளுக்கு இஷ்டம் இல்லாத கூட வருவா சினிமா தேட்டருக்கு அவளுக்கு என்னன்னா முதல்ல பாட்டு அந்த ஓப்பனிங் சாங்லாம் போனாலும் பரவாயில்லன்னு இருக்கும் அவளுக்கு ஆனால் இந்த பரவாயில்ல அந்த முதல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்தே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா என்ன பண்ணுவா சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்வா அந்த அந்த துறை இருக்கிறவா கியூவில் நிற்கிறதுக்கும் துறை இல்லாதவா கியூவில் நிற்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அதுக்குள்ளே சுமந்தருடைய கால் ரொம்ப வேகமாக நடக்குது பரணசாலையை பொறுத்து அப்படின்னு என்ன அர்த்தம் அவருக்கு அந்த ராமனை பார்க்குறதுல ராமாயணம் ஒன்று விடாத பார்க்கணும் அங்கே என்ன யாரை பற்றி என்ன சொல்கிறா ஏன்னா அங்கே சேவிச்சிருக்கார் அவர் யார் அங்கேயே பெருமாள்னு நினச்சிட்டு சேவிச்சிருக்கேன்றதுக்காக இவா மொத்த பேருக்குள்ளே சுமந்தனுக்கு தான் துறை அதிகமாக இருந்தது பெருமாளை சேவிக்கிறதுல துறை சுமந்திரனுக்கு அதிகம் இருந்தது எப்படியானா அன்றைக்கி அக்ரூரர் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரோ அப்படி இவன் சேவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் வந்தான் பரதன் காலில் விழுந்தான் நிறைய வர்ணனை பண்ணுறான் கம்பன் இப்போ பெருமாள் பெருமாள் காலில் பிடிச்சிட்டுருக்கான் கீழே விழுந்துருக்கான் பரதன் பெருமாள் கண்ணிலேருந்து தாரதாரியாக ஜலம் கொட்டுறது அவன் திருவிக்ரமாவதாரம் பண்ண பெருமாள் அவன் சிவன்னு சொல்கிறான் இவனை பரதனை சிவன் சொல்கிறான் கம்பன் சிவன் சிவன் பெருமாள் காலில் விழுந்த மாதிரி இருக்கான் பெருமாள் கண்ணுலேருந்து கங்கை கொட்டுறா அன்னைக்கு திருவடியிலேருந்து கொட்டிது அன்னைக்கு திருவடியிலேருந்து கொட்டின கங்கையை சிவபெருமான் தலையில் தரிச்சுட்டான் இன்னைக்கு அதே அன்னைக்கு திருவிக்ரமாவதாரம் பண்ணவன் தான் இன்னைக்கு ராமனாக இருக்கான் ஆனால் அன்னைக்கு திருவடியிலேருந்து கங்கை பெருகினா இன்னைக்கு திரு கண்கள்லேருந்து கங்கை பெருகினா அந்த தீர்த்தத்தை சிவபெருமான் அன்னைக்கு ஜடையில் தரிச்சுட்டேன் இவனுக்கு ஜடை இருக்குது யார் அவன் அவன் கரெக்டாக சேவிக்கிற இடத்துல பெருமாள் கண் பெருமாள் குனிஞ்சு அவனை பார்க்குற பெருமாள் கண்ணிலேருந்து விழுறது அவன் ஜடையில் விழுறது அப்போ சிவபெருமான் தலையில் கங்கை தங்கின மாதிரி தங்குறது அங்கேருந்து ஜலம் பட்டு ஓடுறத அதுவும் கங்கைக்கு குறவு இல்லைன்னா அப்படின்னா பெருமாள் கண்ணுலேருந்து அவ்வளவு ஜலம் வந்ததுன்னு வர்ணிக்கிறான் கம்பநாட்டாழ்வன் அதனால் அப்படி குசல பிரசனம் பண்ண பெருமாள் அப்புறம் தாயார்கள்லாம் வந்தால் குலுங்க குழுங்க அழுதா மாட்டு பொண்ணும் அழுதா மாமனார் போயிட்டு இருக்கணும் இது ஒருத்தர் நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டு அதனால் ஒரு லக்கேஜ் குறைஞ்சிது அப்படின்னு இல்லாமல் குலுங்கி குலுங்கி அதிகம் அழுதா பாவம் சீதை அதனால் அழுதா அப்புறம் உடனே அந்த பெருமாளுக்கு ஆச்சார பைத்தியமாச்சே அதுக்காக நான் லக்ஷ்மணா சாணசாட்டி எடுத்துக்கோ <laughs> இங்குதி பின்னாகத்தை எடுத்துக்கோ எதுக்கு இப்போ கைங்கரியம் பண்ணோம் அது இப்போ நீ வந்தையா போனையா உக்காண்டையா எதுவும் கேள்வி கேட்கல உடனே பெருமாளுக்கு புத்தி கர்மானுஷானத்தில் பொறுத்து அந்த இளந்தம்பழத்தோட சேர்ந்த ஒரு பின்னாக்கு அது அதை வச்சு பண்ணோம் அதை நீ எடுத்துக்கோ பாரு எப்பேற்பட்ட அன்னத்தை அவருக்கு பிண்ட பிரதானம் பண்ண வேண்டிய இடத்துல இவர் இந்த இளந்தம் பழத்தில் பண்ண இங்குது பின்னாகத்தால் சாப்பிட வேண்டியதாக இருக்கு பாருன்னு அவருக்கு அது அதை நினச்சிட்டு வேற அழகே இருப்பாவும் பெருமாள் ஒரு மகாராஜாவுக்கு இந்த புண்ணாக்கை வச்சு நாம் பிண்ட பிரதானம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பெருமாள் நீ எடுத்துக்கோ அதில் கூட பாருங்க தள்ள எடுத்து தெய்வம் என்ன வஸ்திரம் ஊர்த்தி கூடாத வல்கனம் ஊர்த்தி இது வேற சா ஸ்தான சாட்டி வேறையா அப்படின்னு நினச்சிக்காம அப்போ கூட ஆச்சாரத்தை விடக்கூடாது ஊர்த்தின்ற வஸ்திரத்தோட தீர்த்தாக மாடக்கூடாதுன்றதுக்கு அந்த இங்குதி பின்னாக பின்னாகத்தை எடுத்துக்கோ அது மாதிரியாக ஸ்தான சாட்டி எடுத்துக்கோ பல்கலத்தில் ஸ்தான சாட்டி <laughs> அதனால் அந்த ஸ்தான சாட்டி எடுத்துக்கோ சீத்தே வா நாம் போய் தான் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காட்சி தான் பண்ணோம்னு அழகர் வேற பாவம் பூர்வஜனா போகிறது எனக்கு கைங்கரியம் கிடைக்காம போயிடுது அப்படின்னு அதில் அங்கே வில்லிவேலம் நாராயணாச்சார அப்பா பார்த்த வில்லிவள நாராயணாச்சார சுவாமியோட தாயார் அதாவது வில்லிவள ஐஷியருடைய தாயார் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாள் ஆனால் வில்லிவள நாராயணாச்சாருக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிருந்தது அங் அந்த தேசத்தில் போய் வட தேசத்தில் போய் அந்த உடம்பு ஒத்துக்கல அங்கே ப்ரொஃபஸராக இருந்தார் அதெல்லாம் கொஞ்சம் உடம்பு போச்சு அம்மா ஆரோக்கியமாக இருக்கா இவருக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே வருது அப்போது நல்ல ஆச்சார சம்மந்தம் பிரபத்தி ஆச்சு மோட்சத்துக்கு போகிறத பற்றி இல்லை பொண்ணுக்கு ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒன்றும் குறவில்லை போகிறத பற்றி ஆனால் நான் பெருமாள் திருவாரூர் விட்டு ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன்டா ராஜம் கேட்டுக்கிறேன் ராஜம் அட்டா சொல்ல மாட்டேன் கேட்டுக்கிறேன் ராஜம் என்னன்னா அம்மா இருக்கிற வரை நான் இருந்துடணும் ஏன்னா நம்ம ரெண்டுக்கு காரணம் எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆனாலும் கூட அவளுக்கு எண்பது வயசு இருந்தாலும் கூட எத்தனை வயசு ஆனாலும் ஃபுல்லே போயிட்டு அம்மா பார்க்கறதுன்றது கூடாது புத்த சோகம் கூடாது அதுவரை ஆரோக்கியம் வேணாம் பா கால் சேவம் சொல்கிற சக்தி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஏதோ சந்தியாகம் திருவாராதனமாவது பண்ணிட்டு அம்மா இருக்கிற வரை நாம் இருந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது அதை நான் திருவாராந்த காலத்தில் பிரார்த்திக்கிறேன் நான் அம்மாவுக்கு நம்மளால் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு ஆனால் பார்த்தா அம்மா இருப்போம் நான் போயிடுவோம் போல இருக்குது அம்மாவுக்கு புத்திர சோகம் நான் போகிறத பற்றி இல்லை நல்ல ஆச்சாரியம் திருப்படி சம்மந்தம் இருக்குது ஆனால் அம்மாவுக்கு புத்திர சோகம் வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இன்னொன்று நாம் முதல்ல பிறந்தோம் சாஸ்திர பிரகாரம் நம்ம கையால் அதுதான் நம்ம சமுதாயத்தில் கைங்கரியம் பிராப்தமாச்சான்னு கேட்பா போயிட்டேரா அப்படிலாம் கேட்கறதில்ல அது ஒரு பெரிய அது பையன் பண்ண வேண்டியதில் ஒன்று அதனால் கைங்கரியம் பிராப்தமாச்சான்னு சொல்கிறாலே தவிர மற்றபடி விசாரிக்கிறது இல்லை பாருங்க அதுவும் ஆகணும் அது கூட பரவாயில்ல நான் இல்லாட்டா கண்ணன் கண்ணன்னா ஐகிங்கர் கண்ணன் சிஷ்டனாக இருக்கான் ஆச்சார சீலனாக இருக்கான் கைங்கரியம் அவன் கூட பிறந்தவன் புனைக்கிழமாக இருக்கான் அதாவது ஆச்சாரம் இல்லாத இருக்கான்னால அதுக்கு பயப்படும் அதை பற்றி கவலை இல்லை கைங்கரியத்தை பற்றி கவலை இல்லை ஆனால் முதல் பிள்ளை நமக்கு சாஸ்திரம் சொல்லும் போது அம்மா கைங்கரியம் பிராப்தமாகலாம் அவர் இருக்கிற வரை நாம் இருந்துட்டா போகிறோம்னு அப்புறம் கூட அவர் நடக்கலை போல இருக்குது அவர் அதனால் அப்புறம் ஐஷிங்கர் தான் ஐஷிங்கருக்கு தான் கைங்கரியம் பிராப்தமாச்சுன்னு எதுக்கு அப்படின்னா ராமனதெல்லாம் சொல்லி அழகாக இருப்போம் நன் அப்போ எப்படி கண்ணனே ஆச்சார செய்கிறேன் கண்ணன் நன்னா தான் பண்ணும் ஐஷிங்கரை அவர் ஏக சொல்லும்போது அந்த விதத்தில் எனக்கு குறவு இல்லை என் கையால் ஆனானா கண்ணன் கையால் ஆனானா ஆனாலும் நம்ம பூர்வஜனாக இருக்கும்போது நம்ம கையால் சாஸ்திரம் நமக்கு அது கிடைக்கணுன்றது இருக்கணும் இன்னொன்று அவளுக்கு புத்த சோகம் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் பெருமாள் என்ன பண்ணுவோ தெரியலன்னு அவர் சொன்னார்னு அப்பா சொல்லுவார் அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பெருமாள் அழறது பரதன் அங்கே சொல்கிற மாதிரி பரதன் நல்ல மகாத்மா உன் கையால் கடித்தது எனக்கு ஒன்றும் குறவு இல்லை ஆனால் இது மாதிரி இளந்தம் பழத்தில் போய் நாம் அவருக்கு துண்டம் வைக்கிறோம் பூர்வஜனாக பிறந்தவன் ஏன்னா பூர்வஜனுக்குன்னு ஒரு சில கம்பன் கூட ஒரு மயிலை சொல்கிறான் மயிலுக்கு குழந்த பிறந்தா அது தலை தலை மயில் அது மயிலை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் இது தலைப்பு இல்லைன்னு அதுக்கு அடியன் அதுக்கு கலர் வித்தியாசம்னு சொல்கிறான் அவன் அவன் இது உருவத்தில் வித்தியாசம் மயிலில் மயிலை பார்த்தோன்னே அதை கலரை வச்சு இது தலைச்சன்னு சொல்கிறான் அதை உதாரணம் கொடுக்குறான் அவன் ஆ கொண்டே இருக்கும் உருவத்தில் வித்தியாசம் இருக்குது அப்படின்றான் சாஸ்திரத்தில் குணத்தில் இருக்குது பெரிய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த பெரிய பிள்ளை இருக்கானே அவனுக்கு தர்மஜன்னு பேர் சாஸ்திர பிரகாரம் ரெண்டாவது பிள்ளை மூணாவது பிள்ளைக்கெலாம் காமஜன்னு பேர் முதல் பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் குணத்தில் கூட வித்தியாசம் இருக்கும்லாம் சொல்கிறது நீ எத்தனாவதாக பிறக்கிறேன்றத பொறுத்து கூட குழந்தை எத்தனாவது குழந்தைன்றத பொறுத்து கூட குணங்களில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது ஆகினால் அதை வச்சுட்டு தான் அவன் அந்த மயில உதாரணம் கொடுத்தான் ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னால் ஒத்துக்கலாமா அப்படின்னு நீ கேள்வி கேட்டால் உருவத்தில் இருக்கிற உருவத்தில் வித்தியாசம் இடத்துல நீ ஒத்துக்கிறியோன்னு அது இந்த மயிலை பார்த்தோன்னே இது தலைச்ச மயில்னு சொல்ற மாதிரி அது மாதிரி சம்ஸ்காரத்தில் இருக்குது சம்ஸ்காரம் கண்ணுக்கு தெரியாது அது இருக்குன்னா நீ என்னத்துக்கு இதுவாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன அப்போது பெருமாள் பெருமாள் இறங்கி அவள் இது பண்ணிட்டு வந்தா அப்போது கைங்கரியம் பண்ணுறதுக்கு போகிற அப்போ கூட அந்த பொ அந்த பொங்கும் பறிவு ராமன் இறங்குற இவன் ராமனுக்கு அழுது அழுது கண்ணு இதுவாகிட்டு இருக்கு சுமந்திரர் கூப்பிடல யாரும் சுமந்திர அவன் கையை பிடிச்சிக்கிற குளிக்கும் போது ஏன்னா அந்த பொங்கும் பறிவு இருப்பாங்க அது பெரியாழ்வார் தான் சுமந்திரன் தான் இப்போ பெரியாழ்வாராக பிறந்தாரோன்னு தெரியல அங்கே வால்மீகி ராமாயணத்தை சொல்லுங்க அந்த சீனெல்லாம் ஒன்று விடாத பார்க்கணும் ராமாயணத்தில் சுமந்திர ராமன் கையை பிடிச்சுட்டார் அப்படின்னு இருக்கு தேர்தாம் ஆடும்பொழுது எதுக்கு அப்படின்னா அந்தளவுக்கு அவருக்கு பொங்கும் பருவி இருக்குது இவ்வளோ அவன் பகவான் அப்படின்னு பகவான்னு விழுந்து சேவிச்சுட்டு இளவரசனை இப்போ என்னது கையை பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் பொங்கும் பருவி இருக்கு பாருங்க அவருக்கு யா யாரும் அவன் ராமன் கையை பிடிக்கலாம் இவன் இவ்வளோ சோகமாக இருக்கான் இவ்வளோ அழுவான்னு எதிர்பார்க்கலன்னு சுமந்திர அவன் கைகரியம் பண்ணுறதுக்கு ஜலத்தில் அமரும் போது கையை பிடிச்சிட்டார் ராமனுக்கு அப்படின்னு சொல்கிற அப்புறம் பண்ணிட்டு வந்தால் ராத்திரி ஆச்சு சப்ஜெக்டை த வாயை விட்டு திறக்கவே இல்லை பெருமாள் மௌனம் காக்கிறார் சுவாமி மற்ற நாள் காத்தலாச்சும் சந்தியாவந்தனாதிகள் பண்ணிட்டு இருக்கா புரியுதா ஒன்றும் இல்லை அப்பயும் சந்தியாவந்தம் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் சந்தியாகம் பண்ணலாம் ராமன் என்ன நம்ம யாரும் சந்தியாகம் பண்ணலன்னு சொன்னோமா ராமன் சந்தியாகம் பண்ண மாட்டான்னு சொன்னோமா ஒவ்வொரு இடத்துலையும் சந்தியாகம் பண்ணாலும் சந்தியாவந்தனம் பண்ணா ராமன் சந்தியாகம் பண்ணால் அதை எழுதாதவே இருக்க மாட்டேன் கார்த்தால் அனுஷ்டானெல்லாம் பண்ணிட்டு வந்து ராமன் வந்து வசி மூணு மூணு அம்மாவையும் சேவிச்சார் தினம் சேவிக்க முடியல இன்னைக்கு நேரம் சேவிக்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லி மூணு அம்மாவையும் சேவித்தார் வசிஷ்டரை சேவித்தார் எல்லாரையும் சேவிச்சுட்டு அந்த இடத்துல உக்காண்டார் உக்காண்ட போது அவாலே ஓப்பன் பண்ணான் குசல பிரச்சனம் எப்படி இருக்குது தேசம் என்ன ஆண்டு இருக்கியா ராஜா மாதிரியே பேசுகிறார் பெருமாள் அவனை ராஜாவா நினச்சிட்டே பேச அவன் தான் வல்கலத்தில் இருக்கானே அப்படின்னு சொன்னால் நான் பட்டாபிஷேகம் இல்லை ஒன்றும் இல்லை நீர் அவசியம் திருப்பி வந்து தான் ஆகணும் நீர் இல்லாத ராஜ்யம் முடியாது என்னாலே என்னால் ஒரு குதிரையுடைய நடைக்கும் கழுதோட நடைக்கும் எவ்வளோ வித்தியாசமோ கதிம் கர யுவா யுவாஷ் யுவ இவாஸ்வசிய தாட்சஸ்யேவ பதத்தினா அனுகந்தம் நசக்னோமி கதிம் தவ மகிபதே மகிபதேன்னு கூப்பிட்றான் ராமனை மகிபதேன்னு கூப்பிட்டு ராஜாவே கழுத நடைக்கும் குதிரை நடைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பெரிய திருவடி பறக்கிறதுக்கும் ஒரு சிட்டுக்குருவி பரவுகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதனால் அயோத்திக்கு சிட்டுக்குருவி மாதிரி கழுத மாதிரி இருக்கிற நான் வந்து ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது நீர் தான் ஏற்றுக்கணும் அதனால் நீர் வந்து தான் ஆகணும் திரும்பி வந்து தான் ஆகணும் நான் ஏன் சேனையோடு வந்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டின்னு போகணுன்னு வந்தேன் மொத்த ஆயத்தத்தோடு வந்துட்டுருக்கேன் இங்கேயே உங்கள் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு போகாமல் ராஜாராமனை தான் கூட்டின்னு போகிறதா இருக்கேன் இங்கேருந்து அதனால தான் சேனையோடு வந்தேன் புரோகிதால் இருக்கா தர்ப்பமே பிடிச்சுன்னு ரெடி வந்திருக்கோம் அங்கே பவித்திரம் பண்ணுறதுக்கு தர்ப்பமே பிடிச்சும் ரெடியாக இருக்குது இப்போ சொன்னால் இங்கே டெம்பரவரி டென்ட்டு போட வேண்டியது தான் பெருசாக இங்கேயே நடக்கணும் இங்கேயே உமை கூட்டின்னு போனோம் உதவாரும் உமக்கு யார் காட்டுக்கு போனோன்னு சொன்னாலோ அந்த அம்மாவே மனசு மாற்றின்னு இருக்கா இப்போ நீ திரும்பி வர்றதுக்கு என்ன இருக்குது அதனால் இங்கேயே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு கூட்டின்னு போனோம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்கேன் அதனால் என்ன பெருமாள் சொன்னார் இவர்ப்பா இது நடக்காது அப்பா கொடுத்ததை பொய்யாக்கப்படாது அப்பா சத்தியசந்தனாகணும் அவ பழைய காலத்தில் இந்த கதையை பார்த்தா அதுக்கு என்ன இருக்குது மாற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சத்தியசந்தனாக இருக்கிறதுன்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை ராஜா சொல்கிற ஒரு சண்டாலம் சத்தியசந்தனாக இருக்கிறதுக்கு அதான் அடுத்த மாதம் வரத கை கைசி கூப்பிட்றானோ இவ நம்பாடுவான் அவன் எவ்வளோ சத்தியசந்தனாக இருக்கான் அது பிரம்மரக்ஷஸ்கிட்ட சொல்லிட்டு போட்டு கார்த்திகை மாதம் இது அன்னைக்கு நான் திரும்பி வரல அப்படின்னு சொன்னால் இன்னென்ன பா பாபத்துக்கெலாம் நான் போவேன் அப்படின்னு சொன்னான் பரத ஆக்சுவலாக பரத சபதம் ஒன்றுமே கிடையாது நம்பாடுவான் சப சபதத்தை வச்சுட்டு பார்த்தா இன்னொன்று கம்பேர் பண்ணி பார்த்தா நம் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு வசிஷ்ட சிஷ்யனுக்கும் ஒரு சண்டாலனுக்கும் ஞான சமமாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் வெறுமா அப்படியே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக பரத சபதம் ஒன்றுமே இல்லை அந்த இவனோட சபதத்தில் நம்பாடுவான் அவனுக்கு பேரே இல்லை பாருங்கள் நம்மாடுவான்ற மாதிரி பேர் வச்சுட்டா நம்மாழ்வார் நம்பெருமாள் என்ற மாதிரி நம்பாடுவான்னு பேர் நம் பாடுவான் அவன் பேரை வச்சு பானநாதன் சொல்கிற மாதிரியாக அவனுக்கு பேரை வச்சுட்டான் அவன் சொல்லிட்டு போகிறான் கைசிக்கு போனால் அவன்கிட்ட ரெண்டு பார்க்கணும் அதில் அந்த பாட்டோட பலனை கொடுன்னா நான் பலனை எதிர்பார்த்து பெருமாளுக்கு பண்ணால் தானே அதை அவன் அதுலேருந்து கொடுக்க முடியும் பாரமை காந்தி ஒரு சண்டாளனுக்கு இருந்த பாரமை காந்தி அப்படின்னா நான் என்னவோ பலனை பலனை எதிர்பார்த்து பெருமாளுக்கு பாடினா அதில் குரங்கு ஆப்ப அப்பத்தை இருந்த மாதிரி ஏதோ உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு சொல்லலாம் நான் என்னோட சொருவம் அது பாடுறதுன்னு அவருக்கு நான் பாடிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னா அதில் போய் பங்கு நான் பங்கு கேட்டேன் நான் அவகிட்ட ஏதாவது பணம் கேட்டால் தானே உனக்கு பணம் கொடுக்க முடியும்ன்றது பாரவை காத்தியம் சண்டாளனுக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னு பரத சபதம் ஒன்றுமே கிடையாது அவனுடைய சபதத்தும் கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் பாடிட்டு திரும்பி ஏழ்றார் அப்போ பெருமாள் திருக்குறுங்குடி பெருமாள் நீ இந்த பக்கமாக போடு பிராணத்துக்கு அங்கே நான் பிராணம் பிராணம் போகிற நாளில் போய் சொல்லலாம்னு இருக்குது அப்படின்னா அவர் சொல்கிறார் அப்பயே நான் அவங்ககிட்ட நான் சபதம் பண்ணாத வந்திருக்கணும் சபதம் பண்ணிவிட்டு எப்படியும் போகிற உயிர் போக போகிறது பெருமாள் திருவடிக்கு தான் போக போகிறேன் நான் அதில் மகா விஸ்வாசம் பாருங்க அப்படின்னு சொன்னால் சபதம் பண்ணாத வரக்கூடாது இல்லைனா அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கணும் இந்த பிரம்ம சண்டை போட்டுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அது இல்லாமல் நான் எப்போ வார்த்தை கொடுத்துட்டனோ ஒரு சண்டாலம் வார்த்தை கொடுத்ததுக்கு கட்டுப்படுறான் பெருமாடத்துலன்னா நான் போக தான் போகிறேன் உயிர் போக போகிறது நான் திருப்பி போக தான் போகிறேன்னு வந்துவிட்டேன் அப்போ பெருமாள் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னால் இந்த காலத்தை வச்சுட்டு அவள் மனசை நாம் நினச்சி பார்க்க முடியாது ஒரு சக்கரவர்த்தியை சத்தியசந்தனாக இருப்பானா அப்படின்னு கேட்குறோம் ஒரு சண்டாளன் திருக்குறளுடைய பெருமாளே நீ வானாடாவா இந்த பக்கம் போவான்னு சொன்னால் அப்போ நான் அதை பேச்சு கொடுத்துட்டு வந்துடக்கூடாது பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் பிரம்மரட்சத்துக்கிட்டே வந்தார்னு பார்க்குறோம் அதனால் அப்படி சொல்லிருக்கு அப்படின்னு தான் என்ன பண்ணுறா அவங்ககிட்டயே சண்டை ஐயா ஐயாய்கிட்டே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சண்டை போட்டுக்கலாமோ அப்போது ஏன்னா ரெண்டு தடவை உயிரை காப்பாற்றுறது போது வரம் கொடுக்கப்பட்டது இவர் அன்றைக்கே போயிட்டு இருப்பார் தேவாசுர யுத்தத்திலேயே இவர் போயிருக்கணும் ரெண்டு தடவையும் இவர் பிராணம் போகுன்ற அளவுக்கு தோல்வி விடுற நிலையில தான் அவள் காப்பாற்றிருக்கா அப்போது அதை கேவலம் வாக்கு கொடுத்ததாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாது கைகே இல்லாட்டா அவர் அன்றைக்கே மரணிச்சிருப்ப அதுக்கப்புறம் இந்த பிள்ளை புத்திரகாமேஷ்டியாக இவன் நாலு பேருமே பிறந்திருக்க மாட்டா புரியுதா அப்படின்னால ரெண்டு தடவை தோல்வி தோல்வி விட்டு அவர் மயக்கம் போட்டு விட நிலைக்கு வர தேவாசுர யுத்தத்தில் அந்த ரெண்டு தடவையும் அவர் காப்பாற்றிருக்கார் இந்த பிராணனை காப்பாற்றி கொடுத்தா அப்படின்றதுல தான் அவர் வரம் கொடுத்துருக்கார் அதுக்கு அவர் கட்டுப்படுறார் அவர் அதனால அவர் மனசு பிரகாரம் அந்தளவுக்கு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொன்னா விட்டு அப்பயே நீ அவள் காலில் விழுந்து சரணாகதி பண்ண தவிர யார் இடத்துல அம்மா நீ அந்த முதல் வரத்தை கூட கேட்டுக்கோ பரவாயில்ல ரெண்டாவது வரத்தை விட்டு கொடுத்துருவான் காட்டுக்கு போவான்டான்னு காலில் ஏற தவிர வரனை நான் ஒரு வரத்தை வேணா விட்டுன்னு சொன்னே தவிர அவர் நான் பூர்த்தி பண்ணி கேட்க மாட்டேன்னு சொல்லலை அதனால இன்னொன்று நான் சொல்கிறேன்டா நீ என்ன கெட்டவனா நீனு நீ நன்னா ராஜ்யம் ஆள போன நீ ஒரு மகாத்மாவாக இருக்க ராஜ்யத்தை நன்னா ஆள போகிற நான் இல்லாதால ஒன்றும் ராஜ்யம் கெட போகிறது இல்லை வந்தது வந்துட்டு நான் இருந்துட்டு வரேன் பதினாலு வருஷம் இதனால் அப்பாவுக்கு என்ன பெருமை வரும் நீ இப்போ யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பார்க்காத சொல்லக்கூடாது நான் நான் சொல்கிறேன் லக்ஷ்மிஹி அவர் அடித்து சொல்லிட்டார் லக்ஷ்மிஹி சந்திர ஆதவேதேத் வா ஹிமவான் வா ஹிமம் தியஜேது அதிஞாத்து சாகரோ வேளாம் ந பிரதிஜாது மருகதி அப்பாவை சந்திசாதனாக்க விரும்புகிறேன் லக்ஷ்மி சந்திர சந்திரனை லக்ஷ்மி விட்டுட்டோம் லக்ஷ்மின்னா சோபை அழகுன்னு அர்த்தம் லக்ஷ்மி சப்தத்துக்கு சோபைன்னு ஒரு அர்த்தம் சந்திரனை விட்டு அழகு போகட்டும் சந்திரன் கண்ணுக்கு பிடிக்காத போகுமா யாருக்கு பார்த்தாலும் சந்திரனை விட்டு அழகு போகவே போகாது இதனால் சந்திரனை விட்டு அழகு போகட்டும் பரவாயில்ல இமயமலையில் பனிக்கட்டிகள் இல்லாமல் போகட்டும் பனி இல்லாமல் இமயமலை போகட்டும் ஆனால் எல்லையை தாண்டி கடல் உள்ளே வரட்டும் நான் அப்பாவை பொய்யாக்குறது விரும்புதில்லை என்னால் ஒரு காலம் வர முடியாது அப்படின்னு சொன்னால் அவன் பரணசாலையில் குறுக்கப்படுத்தினான் குறுக்கப்படுத்தா எழுந்துருந்தீங்கன்னா யாரும் தெரிஞ்சுக்கலையா பிராமணா தான் அது மாதிரி பண்ணலாம் ஏன்னா பிராமணனுக்கு சக்தி கிடையாது யாரோ ஒருத்தன் அடித்து கொள்ளடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனால் சண்டை போட முடியாது பிராமணன் இப்படி பண்ணலாம் தர்ப்பத்தை போட்டுட்டு ராஜா வீட்டு வாசலில் குறுக்கப்படுத்துன்றது பிராமணன் போய் எனக்கு அநீதி ஏன்னா இவனால் திருப்பி அடிக்க முடியாது இவனை எல்லாரும் அடிக்கலாம் இவனால் திருப்பி அடிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறதுன்னா தன் காரியத்தை சாட்சிக்கிட்டு ராஜா ராஜா வீட்டு வாசலில் போய் வடக்கு இருக்கலாம் பிராமணன் இருக்குது நான் உயிரை விட்டுடுவேன் பூர்த்தி பண்ணாதான்னு நீ க்ஷத்ரினா இருந்துட்டு பண்ணுறியா அதான் ரூலிங் பார்ட்டியே பந்து பண்ண முடியாது <laughs> புரியுறதா அதனால் இது சாஸ்திரம் தெரியாது சொன்னதுக்காக அதுக்கு அதோட விட்டா பரவாயில்லையோ நீ இப்போ பிராயசித்தம் பண்ணுங்கிற அவர் நீ க்ஷத்திரி நான் வந்து பிராமணம் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டேன் அந்த தர்மத்தை விட்டாவான் அதுக்கு தான் அவன் சொன்னான் ராமோ விக்கிரகவான் தர்மா இப்போ ஸ்தோத்திரம் எழுதுற தசாவதார ஸ்தோத்திரம் எழுதுறாரு யார் வாக்கியத்தை வச்சுட்டு ராமனுக்கு எழுதுறாரு பாருங்க யாரு அவன் மாரீச்ச வார்த்தையை வச்சுட்டு தர்மோ விக்கிரகவான் அதன்ம விரதிம் தன்வீச தன்வீத நகா என்று சொல்றாரு அவன் அப்படின்னு சொல்ல இப்போ அப்புறம் பேசுறதுக்கிட்ட இப்போ சப்ஜெக்ட் விட்டுட்டேன் கொஞ்சம் நடுவில் கேப் வந்தது எப்பப்பெல்லாம் மீட்டிங்கில் எஸ்கேப் ஆகணும் காஃபி சாப்பிட ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்கிறார் லஞ்சுக்கு அப்புறம் லஞ்ச் அது மேலே நோடணும் அப்படின்னா அது நாளைக்கு லஞ்சுக்கும் ஆகாது நாளைக்கு லஞ்சுக்கும் ஆகாது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் என்ன பெரிய இப்போ சிபாஷி விசாரமாக நடக்கிறது ஆஃபீஸில் லஞ்ச் ஆகிறது மேலே நோடணும் டீ டைம் அள்ளி நோடணும் அப்படின்னா அது என்றைக்குமே அது பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னா அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சிக்கல் இருக்குன்னு அர்த்தம்ன்ற மாதிரி பெருமாளுக்கு அந்த முதல்ல எழுந்துரு ஜலத்தோடு பிராயசித்தம் பண்ணிக்கோ நீ க்ஷத்திரனாக இருந்து இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அப்புறம் பேச ஆரம்பித்தா அதனால் அப்போ சொல்லும்பொழுது இவன் ஒரு காலம் இப்போ அவன் என்ன பண்ணா உழுதுண்டு கேட்குறான் சுற்றி இருக்கவாலாம் ஏற்கனவே கட்சி மாறிட்டா எங்கே எங்கே அங்கே இருக்கா மொத்த பேரும் கட்சி மாட்டா இவன் படுத்துனே சொன்னான் நீங்களாம் அங்கே வரும்போது கூட்டம் வரலான்னு சொன்னங்களே நீங்கள் சொல்லுங்கோ நீங்கள் சொல்லுவாங்க ஒத்தனும் வாங்கி தர மாட்டேங்கிறான் பார்த்தா அவர் ருஜுவாக பேசுகிற மாதிரி இருக்கேன்னுட்டா யார் ராமன் சொல்கிறது ரொம்ப ருச்சுவாக இருக்குது அது பரம்பரை அப்பா கிட்ட அவர் வச்சுருக்க விஸ்வாசம் இப்படி இருக்குது அதனால் அவர் சொல்லும் போது எப்படி மாறுது நாங்கள் வரும்போது நாங்கள் அப்படி தான் சொன்னோம் பணம் கொடுத்து கூட்டு வந்து ஜே போனால் எவனுமே ஜே அப்படின்னு சொல்லாட்டா பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரியாக ஆயிடுச்சுன்னா ஜனங்கள் மொத்த பேரும் அதுவே ஸ்பட்டம் அவர் ருஜுவாக இருக்கா மாதிரி தெரியுது இது வேற சொல்ல நம்ம வாய் முடியாது இருக்கப்படாது திருப்பி வான்னு கூப்பிடல எதுவும் அவர் ருஜுவாக இருக்கிற ருஜுவாக பேசுகிறாரே நிறுத்துங்க ஜனங்கள் அப்புறம் நான் பண்ணுறது எழுப்புன்னா என்ன சொன்னாலும் பெருமாளை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுது சரி அதிரோகார்க பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா சரிப்பா நீ இல்லைடா நான் ஆள்றதா இல்லை நீ நீ அழாத நான் ஆள்றதா இல்லை உன் பிரதிநிதியாக இந்த பாதுகையில் ஏழை பண்ணி கொடு பாதுகையை வச்சுட்டு நான் தேசத்தை ஆள்றேன் ஆகினாலும் இந்த பாதுகையில் எழுந்தருளி எனக்கு இந்த பாதுகையை பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் அதிரோக ஆரிய பாதாபியாம் पादुके हेमभूषिते ஏ தேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா மத்தவா என்ன சொன்னான்னா இந்த பாதுகி அவன் கொண்டு வந்திருந்தான் கூட பெருமாள் கணக்க ஒரு வேளை திரும்பி வரமாட்டேன்னு சாச்சுட்டேன்னா பாதுகா பட்டாபிஷேகம் அவர் பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டின்னு வரதா ராம பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டின்னு வருது ராமன் பட்டாபிஷேகத்துக்கு ஒத்துக்காட்டா பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகை ஏழில் கொண்டு வருதுன்னு நினச்சிட்டு போகும்போதே பாதுகை ஏழில் கொண்டு வந்தான் பரதன்னு சொன்னான் அப்போ அவர் மகாவிஸ்வாசம் சொன்னால் இதில் எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும் பாருங்க <laughs> போய் பரநியாசம் பெருமாள் மோட்சம் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லாட்டா சொர்க்கம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பிரபத்தியோட அங்க மகாவிஸ்வாசம் ரொம்ப நன்னா இருக்கா மொத்த பேர் இப்படி தான் வியாக்கியானம் எழுதி வச்சிருக்கா சொல்லக்கூடாது ஏ நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவாலே ஒரு சிலர் அப்படி எழுதி வச்சிருக்கா சுவாமி சுவாமி சுவாமி தேசியனுடைய ராமாயணம்னு வச்சுக்கணும் அதெல்லாம் நவாகம் வச்சுட்டா முடியாது ரகசியத்திரை சாரத்தில் இதுக்கு பதில் சாய்க்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை தர்க்கத்தை உபயோகப்படுத்துகிறார் சுவாமி தேசிகன் பிரதான புரிந்த அதிகாரத்தில் சாய்கிறார் சேழி உகந்த கைங்கரியத்தை இளைய பெருமாளுடையவும் அவருடைய அவதார விசேஷமான திருவடி நிலையாழ்வாருடையும் பிரிவிற்த்தி நிவர்த்திகளாலே கண்டுகொள்வது இதனால் என்ன சொல்கிறேன்னா அவன் பரதன் பாதுகையாளில் கொண்டு வரல ராம பட்டாபிஷேகம் இல்லாட்டா பாதுகாப்பு பட்டாபிஷேகம் ராமன் ஒத்துக்காட்டா பாதுகாப்பு பட்டாபிஷேகம் பண்ணி பாது கொண்டு வரலான்னு அவன் கொண்டு வரல பங்கத்தியை பாருங்க சேழி உகந்த கைங்கரியத்தை அந்த சதுர்த்திக்கு அர்த்தம் பண்ணுற நாராயணாயாட்ட சப்தத்திற்குரிய சதுர்த்திக்கு அர்த்தம் சாகிற அது சம்பிரதாயத்தில் சதுர்த்தி இல்லை அந்த இடத்துல தாதர்சியத்தில் சதுர்த்தின்னு சாகிற தாதர்த்தி சதுர்த்தியை இளைய பெருமாளுடைய சரித்திரத்தை வச்சுட்டு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சாகிற இடத்துல சேஷி உகந்த கைங்கரியத்தை இளைய பெருமாளுடையவும் இவருடைய அவதார விசேஷமான திருவடி நிலைய ஆழ்வாருடையவும் அவருடைய அவதார விசேஷம் அவனும் ஆதிசேஷனும் அந்த அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் சொல்லிட்டே இருக்க முடியாது அப்புறம் பாயசத்தில் பாகம் சொன்னாங்களே என்ன தடாலும் ஆதிசேஷன் சொல்கிறாங்களே இப்போ சுவாமி தேசியன் இதில் பார்த்தா அவர் கண்டாவதாரங்கிறா இல்லை அவர் சீனிவாசனேங்கிறா இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காரு அது மாதிரி இப்போ என்ன அவன் பாதுகையாக என்னன்றது கேள்வி வரும் அதெல்லாம் விசாரம் வேண்டாம் இப்போ எடுத்துப்போம் சேஷி உகந்த கைங்கரியத்தை இளைய பெருமாளுடையவும் இவருடைய அவதார விசேஷமான திருவடி நிலையாழ்வாருடையவும் பாதகையுடையவும் பிரிவிற்த்தி நிவர்த்திகளாலே கண்டுகொள்வது பிரிவிற்த்தி சித்திரகோணம் வரை நிவர்த்தி அயோத்திக்கு அப்போ சித்திரகோணம் வரை யார் பாதுகை சாத்தினியல் இருக்கா பெருமாளே சாத்தினியல் இருக்க இது பரதன் கொண்டு வந்தது இல்லை சுவாமி பக்தியோட பார்த்தா ரகசார பிரகாரம் இது பா பெருமாள் அயோத்தியிலேருந்து போது சாத்தின வந்த பாதுகை இருக்கட்டும் ஏன்னா அவர் எப்படி யோசிக்கிறார் பரதனுக்கே கூட்டுமத்தில் இஷ்டம் இல்லைன்றது ஆகிடும் அவனுடைய பக்திக்கு கொத்தையாகும் அவன் இது ஆனால் பார்க்கலாம் எங்கள் அப்பா சாதம் வருது நீர் வந்தால் வரும் இல்லாட்டா இன்னொருத்தரை வச்சுக்கிறான்னு சேவிக்கும் போதே சொன்னால் எப்படி இருக்குது <laughs> நீர் வர முடியாது அப்படின்னா நீர் இல்லாட்ட இந்த கண்ணன் இல்லாட்டா இன்னொரு கண்ணன் இருக்க சுவாமி எனக்கு ஆயிரம் கண்ணு இருக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது அது மாதிரியாக வந்தால் பாருங்க இது இவன் வந்தான்னா இவனுக்கு பட்டாபிழகம் இல்லை இதுக்கு பட்டாபிழகம்னு வந்தானா அப்போ இவன் பிரார்த்திக்கிறதுலையே எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை திருப்பி கொண்டு வருவான்னு இருக்கும் இதெல்லாம் யுக்தியை சுவாமி பார்த்துட்டு அது ராமாயணத்தில் எந்த பார்த்துக்கான்னு சொல்லலை ஆனால் சுவாமி சாய்க்கிறா இது பரதனுக்கு கொத்த அவன் மகாத்மாவான பரதனுக்கு கொத்த நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தா பெருமாள் சாத்தின்னு போன பாதையே தான் ஏழை பண்ணி வந்தானே தவிர இவன் கையில் எடுத்துகிட்டு போகலை அதனால் பிரவிற்த்தி நிவர்த்திகளாலே இதை மாதிரி சுவாமியோட ராமாயணம் ஏகப்பட்டது இருக்குது ஆகையினாலே திருவிருத்தி நிவர்த்திகளிலே கண்டு கொள்வது அப்போது அப்போது லக்ஷ்மணன் எப்பயுமே டபுள் ஆக்ஷனில் இருக்கான் எப்போது சித்திரகூடம் வரை போகும்போது பாதுக வேஷத்துலேயும் கைங்கரியம் பண்ணிருக்கான் இன்னொன்று இதுலேருந்து சுவாமி என்ன சொல்கிறாருன்னா அந்த கைங்கரியம் எதுவரை பரிவசிக்கணும் இந்த தாதர்ச்சியம் இருக்க அவ தாசால் வரை படிவசிக்கணும்னு சொல்கிறோமே லக்ஷ்மணுக்கு படிவசிக்காட்டா அவனுக்கு கொத்த வரும் அப்போ என்ன பண்ணுறான் அப்படி சொன்னால் சித்திரகூடம் வரை பகவத் கைங்கரியம் ரெண்டு ரூபத்தோட சித்திரகூடத்துக்கு அப்புறம் ஒரு ரூபத்தோட பகவத் கைங்கரியம் இன்னொரு ரூபத்தோட பாகவத கைங்கரியம் யாரு இப்போது பரதங்கிட்ட கொடுத்தா விட்டு பரதனுக்கு பரதன் சொல்படி இங்கே வந்து அவர் ராஜ்யத்தை ஆண்டு இருக்கிறதுனால பரதனுடைய மனசுக்கு திருப்திக்காக அவர் திரும்பி வந்துட்டார் பாதுகை லக்ஷ்மணனுடைய உன்னூறு அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா இவருடைய அவதார விசேஷமான திருவடி நிலை லக்ஷ்மணனுடைய உன்னூறு ரூபமான பாதுகையானவள் பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பரதனுக்கு கைங்கரியம் பண்ணால் பரதன் தானே பாதுகைக்கு ஆராதனை பண்ணானா பரதனுக்கு ராஜ்யம் ஆளமாட்டேன்னு சொல்கிற அந்த திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்காக வந்தார் அப்போ ஏன்னா அதில் அண்ணா தம்பி யார் பரதன் அண்ணா தம்பி லக்ஷ்மணன் அதுக்கு மேலே கேள்வி வரும் அப்போ தம்பிய அண்ணா க திருவாராதனம் பண்ணுற மாதிரி யாருது அப்படின்னு சொன்னால் அதுதான் அவதார விசேஷமானு சொல்லிவிட்டேன் புரியுதா அத்தனை பதம் அந்த போட்டுக்கிறது தளப்பிரயோஜனம் பண்ணுறதுக்கு நான் ரெண்டுத்தே பெருமாள் சாத்தின்னு வந்தேன் கனையாழி கனையாழியை சாத்தின்னு வந்தேன் அப்போ கணையாடியை எப்போ சாதனை வந்தார் பாதுகை சாதனை வந்தாருன்னு சொல்லுவேன் இப்போ கணையாடி மட்டும் கிளம்பும் போது போட்டுன்னு வந்தானே ஃபோட்டோ எடுத்தேரா வால்மீகி அதையும் தான் எடுக்கலை கனையாழி போட்டுன்னு வந்தே பெருமாள் அப்படின்னு வால்மீகி சாய்க்கலை அப்போ இங்கே வந்தால் கணையாழியை அப்புறம் கொடுத்துருக்கு அதை யாராவது கொண்டு வந்து கொடுத்தாளா கணையாழியை கொண்டு வந்து கொடுக்கலையே இப்போ கணையாழி மாதிரி பாதுகை சாத்தின்னு வந்திருக்கேன்னு சொல்கிறது தான் நியாயம் இன்னும் ஒன்று நீர் இல்லாட்டா அவர் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷனை வச்சுட்டு அவன் வந்தான்னு சொன்னால் அவனுக்கே மகாவிஸ்வாசத்தில் குறவு இருக்குது என்று அர்த்தமாகும் அப்படி பண்ணக்கூடாது யுக்தி இருக்கிறவா அப்படி சொல்ல முடியாது பரத சரணாகதி பூச்சி போச்சுன்னு சொல்றது போல அபஜாரம் இல்லைன்னு சொல்றாரு அவர் ஆகினால் அப்படி இருக்கிறதுனாலே அப்போது ஆகினால் அவர் சொன்னால் அதுக்கு மேலே அவர் திருப்பி ஏழில் கொண்டே ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கேருந்து கிளம்புறார் கிளம்போ தத சிரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா ஆறு ரோக ரதம் ஹிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா தத சிரசி கிருத்வாது பாதுகே பிரதட்சணம் பண்ணி திரு தலையில் சேர்த்துட்டு சத்ருக்னோட சந்தோஷமாக கிருஷ்டா இல்லை ஆறுரோக ரதம் கிருஷ்டா சத்ருக்னேன சமன்பிதா அப்போது சரணாகதி பொய்ச்சு போச்சுன்னா அவன் பரதன் சுண்டின முகத்தோட ஏக்கத்தோட திருப்பி தேரில் ஏறினான்னு சொல்லணும் அவர் எதுக்காக அந்த பதப்பிரயோகம் கிருஷ்டகான்னு பதப்பிரயோகம் எதுக்கு போட்டிருக்கேன்னா சரணாகதி பொய்க்கலன்றதுக்காக அவர் போட்டிருக்கார் தத சிரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா ஆறு ரோக ரதம் கிருஷ்டகா சத்ருக்னேன சமன்விதா அப்படி இருந்தும் பரத சரணாகதி போயிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அது அவள் சொல் அவள் கிருஷ்டகான்றது வால்மீகிக்கும் அது பொருத்தம் இல்லை இன்னும் அவளை கேள்வி கேட்கறதுக்கு இது மூச்சு பிடிச்சி வேற நாம் சொல்லுவோம் நாம் இருந்தால் பரத சரணாகதி போச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவாளுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு இவனே எம்எல்ஏ ஆனோ எம்பி ஆனோன்னு இதுவை கொடுக்குறான் எலெக்ஷன் கமிஷனில் போய் அப்ளிகேஷன் கொடுக்குறான் அது கடைசி டேட்டு சொல்லுவாள் இத்தனை நாளுக்குள்ளே வாங்கிக்கோ டெபாசிட் போடும் தோன்றது அப்படின்னா அதுக்கு முன் அதுக்கு முன்னாடியே போய் நான் வருவான் வாங்கி வாங்கிட்டு வந்துடும் கடைசி டேட்டு சொல்கிறாரு இன்னைக்குள்ளே நீங்கள் வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் போனான் இவன் போகும்போது என்ன பண்ணா அங்கேயே விழுந்து கிடப்பேன் பரதம் திரும்ப வரேன்னு தானே சொல்லிட்டு இன்னொன்று இவனே எடுத்துன்னு போனா பாதுகான்னு சொல்கிறதுக்கு என்ன வரும்னா திரும்பாட்டானா அங்கே வாசலே விழுந்து கிடப்பேன்னு சொன்னான் ஏந்து கிளம்பும் போது அதுக்கும் இவன் பாதுகா ஏழில் கொண்டு போனான்றது பொய்யாருது அவன் திரும்பி வராட்டா அவன் பணசால வாசலே உழுந்து கிடப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான் அவன் ஆகினாலே பெருமாள் பெருமாள் சாத்து இந்த பாதுகை எடுத்துன்னு வந்தான்னு சொல்கிறதுக்கு தான் யுக்தி இருக்குன்னு சுவாமி சாய்கிற அது மாதிரி இவனே எம்எல்ஏ ஆனோ எம்பி ஆனோ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு இத்தனாம் தேதிக்குள்ளே வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னா அன்றைக்கி போய் இவனே வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டோ நான் அப்புறம் எம்எல்ஏ ஆகலை எம்பி ஆகலன்னு எலெக்ஷன் கமிஷனை தப்பு சொன்னால் என்ன பண்ணுறது நாம் இது மாதிரி யுக்தி சொல்லுவோம் அவன் தான் மனசை மாறிவிட்டானே அவனே கூட்டின்னு வரேன்னு சொன்னானே மனசு மாறிட்டான் பாதுகை ஏழை பண்ணுன்னு வந்துட்டானே அப்புறம் சரணாகதி எப்படி போயிச்சுதுன்னு நாம இருந்தால் பதில் சொல்லுவான் சுவாமிக்கு அந்த பதில் சொல்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை இதுக்காக அவர் என்ன சாய்க்கிறேன்னா சரணாகதி நன்கு பழித்ததுன்னு சொல்லணும் இந்த பரத சரணாகதி நன்னா பழித்த சரணாகதி எதுன்னா விபீஷண சரணாகதி சொல்லாதுங்கோ பரத சரணாகதியை சொல்லுங்கோன்ற சுவாமி தேசிகன் அவள் என்ன சொல்கிறா ராமாயணத்தில் நாம் பண்ணலாம் கிடைச்சாலும் கிடைக்கும் மோட்சம் கிடைக்காட்டாலும் போகுன்றத உபபிரமணம் பண்ணுறதுக்கு இந்த சரணாகதி இப்போ இருக்குது பெருமாள் நினச்சா கொடுப்பேன் நீ பண்ணுறதை பண்ணதால் கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக சொன்னால் பரத சொன்னாலி தான் நன்னா பொழிச்சதுன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக சாகிற முற்பாடரான தேவர்கள் பண்ணின பிரபத்திக்காக நிறைய சொல்ல இந்த ஒரு ஒரு தளப்பிரயோஜனம் சொல்லணும் இதில் நாம் நாம் பரத சரணாகதி பொய்க்கலன்னு சொல்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் யுக்தியை வச்சுட்டு சொல்லுவோமோ அந்த ஒரு யுக்தியும் சுவாமி சொல்ல சுவாமி என்னத்துக்கு சுவாமி தேசியனுக்குன்னா இப்படி தொடர காதை பரத சரணாகதி பழிச்சதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு நாம் நினச்சிப்போம் நமக்கு நீங்கள் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த பாதுகாப்பட்ட சர்க்கத்தை வாசிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆறு ரோக ரதம் ஹிருஷ்டா இத்தியாதி சப்தங்கள்லாம் பார்த்துட்டா நீங்களே லிஸ்ட்டு பண்ணுங்க என்னென்ன காரணத்தினால யார் நமக்கு பரத சரணாகதி பொய்க்கலன்னு சொல்லணும்ன்ற ஆசை கொண்டு வா நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க அமைப்பதான சாரத்தை சேவிங்கோ இந்த ஒன்று கூட அதில் இருக்காது புரியுதா நீங்கள் போட்டது ஒன்று கூட அது இருக்காது இப்போ நான் சொல்கிறது பார்த்தா சரியாக இருக்கா இல்லையா சுவாமி நான் கொடுத்த லௌகித்திருட்டாந்தோம் சரியா இருக்க மாதிரி தானே இருக்குது இதெல்லாம் சொல்லப்படாது ஆழ்வார் சொன்னாரான்னு கேட்பார் அடுத்தது அவர் நீ சொல்கிற நீ பசிக்கு பணம் படி சாப்பிடுவ நீ ஒரு லவ்யம் திருஷ்டா அவன் ஒரு லவ்யம் ஆழ்வார் சாச்சியரா எதாவது ஒரு ஆழ்வார்கள் பரதசனாதி சனாதி போச்சதுன்னு சொல்லிருக்காளா அவன் மரவடி தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழன்னு தானே சாச்சிருக்கு அப்போ ஆழ்வார் போய் ஆழ்வார் அடகு வச்சான் அதாவது பணயமா வச்சான்னு சொல்லிருக்கு அது மாத்திரம் இல்லை வான் பணையம் ரெண்டு சொல்லினா வான்னா மிக உயர்ந்தன பராத்தியம்னு அர்த்தம் வான் பணயம் அப்படின்னா அர்த்தம் இந்த நகையை வச்சுக்கோ பணம் கொடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் அது இருபதாயிரம் ரூபாய் ஒருத்தன் தான் பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பான் பத்தாயிரம் தான் கொடுப்பான் அந்த வைக்கிற வஸ்து ரெண்டு பங்கு இருக்கணும் இங்கே வான் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க அந்த வான் புகழ்னா ரொம்ப உயர்ந்தது என்ற அர்த்தம் அப்போது இந்த பாதுகைக்கு அவ்வளோ பெரிய பணையம் வச்சான் யாரா பத்தாயிரம் ரூபாய் ஒன்று பத்து கோடி ரூபாய் வஸ்து வைப்பாளா இவன் பத்து கோடி ரூபாய் வஸ்துவை வச்சுருக்கான்னு சொல்கிறார் அவர் <laughs> புரியுறதா வான் பணையம்னு சொல்கிற இடத்துல அது பளிச்சுதுன்னு வேற சொல்கிறார் எதுக்காக ஹேத்து சொல்கிறார் என்ன சொல்கிற வானோர் வாழன்னு வேற ஹேத்து சாச்சிருக்கார் ஆழ்வாரே ஹேத்து சாச்சிருக்கார் பெரியவா சொன்ன வழியை விட்டுட்டு நாம என்னது புதுசாக நம்ம யுக்தியெல்லாம் எதுக்கு பண்ணோம் வாக்கியம் இருந்தால் யுக்தியை பேசக்கூடாது நம்ம பெரியவா நம்ம மகாவிஸ்வாசத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மகான்களாக இருக்கும் அவர் பல்லாண்டு பாடுற பெருமாள் ஏழ்றேன்னு சொன்னால் அவருடைய வாக்கியம் இருக்கும்போது நாம் என்னத்துக்கு யுக்தியை போட்டு மண்டையை சொல்லி இது ரைட்டா அது தப்பா நாம் எதுக்கு சொல்லணும் அப்போ இவரோட மகாத்மா என்ன சொல்லுங்க வானோர் வாழன்னு ஒரு பதத்தை சொல்லி வான் பணயம் வைத்து போயின்னு பெரியாழ்வார் சாச்சா விட்டு என்னது லௌகி அதாவது தான் நம்ம வாக்கியம் இருக்கிற பொழுது யுக்தியை கொண்டு வராதுன்னு சொல்கிறது காரணம் ஏன்னா நம்ம யுக்தி இன்னைக்கு ஒன்று இருக்கும் நாளைக்கு ஒன்று இருக்கும் நாளைக்கு ஒன்று இருக்கும் மாறிண்டே இருக்கும் முப்பது வயசில் எதெல்லாம் சரி நினச்சோமோ ஐம்பது வயசில் அது மொத்தம் தப்பும் தெரியுது <laughs> அப்படி இருக்கச்சே ஆகினால் அவன முற்பாடரான தேவர்கள் பண்ணின பிரபத்திக்காக இராவணவதத்துக்கு எழுந்தருளுகையும் பிற்பாடரான ஸ்ரீ பரதாழ்வான் பண்ணின பிரபத்திக்காக மீண்டு திருவபிஷேகம் பண்ணி ராஜ்யம் பண்ணுகையும் விருத்தமானபடியாலே ஸ்ரீ பரதாழ்வான் பிரபத்தி பண்ணின போதே ஷடக்கென தலைக்கற்றிலேயாகினும் அவனுக்கு கைகேயி வரத்தாலே பிராப்தமான அவத்தியம் தீரும்படி இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அவனுக்கு கை கைகேயி வரத்தாலே பிராப்தமான அவத்தியம் தீரும்படி மரவடியை தம்பிக்கு வான்பனயம் வைத்து போய் வானோர் வாழ எங்களுக்கு தான் ஆழ்வார் உங்களுக்கு ஆழ்வாரே இல்லைன்னு சொல்கிறவா வாய் தரக்க முடியாது இப்போ மரவடியை தம்பிக்கு அதாவது அவனுக்கு கைகேயி வரத்தாலே பிராப்தமான அவத்தியம் தீரும்படி ஒரு மகாத்மாவுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு உலகத்தில் வரதாழ்வான போல் இனி எவன் பிறந்தாலும் அது மாதிரி பழிக்கு ஆளாக மாட்டான் பிரகலாத ஆழ்வானெலாம் ஒன்றுமே கிடையாது வரதங்கிட்ட ஏன்னா அவன் நெருப்பில் வந்தான் இவன் நாக்கு நெருப்பில் வந்தான் தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அங்கே புண்ணு ஆறிடும் வடு ஆறாதுன்னு எழுதினான் அவன் கூட அந்த பாட்டு பாருங்க அவன் என்ன பண்ணுறது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட புண்ணுன்னு சொல்லணும் அவன் ரெண்டு புண்ணை தானே கம்பேர் பண்ணுவான் புண்ணையும் வடுவையும் கம்பேர் பண்ணுறான் அவன் இது வடுவு தாண்டா எரிச்சல் வடுனா என்ன எரிச்சல்லாம் போய் வெறும் மார்க் மட்டும் இருக்கிறதுக்கு வடுன்னு பேர் சுடபோ சுடுற போது அந்த தீக்கு சுடும்போது எரிச்சல் பர்னாலெலாம் போட்டால் அப்புறம் ஆறி வடுவாயிடுச்சுன்னா எரிச்சல் இல்லாமல் போடுவோம் இந்த வாயால் சுடுறது இருக்க இது சுடும்போது அவ அவ வாயால் பேசும்போது அவ்வளோ சூடு இருக்காது வடுவானா விட்டு தான் எரிச்சல் ஜாஸ்தி இதுக்கு பர்னால் கிடையாது அதனால் அப்படி சொல்கிறதுக்காக புண்ணையும் புண்ணையும் கம்பேர் பண்ணாமல் புண்ணையும் வடுவையும் கம்பேர் பண்ணாவும் அதுக்காக அப்படி சொல்கிறதுனால இவனுக்கு இவனுக்கு கைகேயி வரத்தாலே பிராப்தமான இதனால் பர்ணியாசம் பண்ணுறவா கேட்குறத அவா நல்லதுக்காக மாற்றி பூர்த்தி பண்ணி வைக்கிறதும் பெருமாவுடைய கிருபையை சேர்ந்தது இது குணத்தை சேர்ந்தது அவா கேட்குறதா யாதொரு தோஷம் அவளுக்கு இல்லை அப்படின்னா அதை அப்படியே பூர்த்தி பண்ணி வைக்கலாம் அவர் நீர் கேட்டேன் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது கண்ணை நம்ம வசுனா அவர் கேட்ட ஆனால் இது வேண்டாம் இப்படி கொடுக்கலாம்னு சொல்லணும் அப்படி கேட் நீர் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு மேலே நான் ஏதாவது யுக்தி இருந்தால் இது கேட்டாவிட்டு மறுபடியும் ஒரு சந்தேகம் வரும் <laughs> அப்படின்னு நினச்சிட்டு பதில் சொல்லணும் ஆஜா அவன் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் கா முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி நான் கருணை கொண்டவன் என்ன பண்ணுவான்னா அவன் பிரார்த்திக்கிறது கூட மாடிஃபை பண்ணி அதை பூர்த்தி பண்ணி வைக்கலாம் இப்போ இவன் பரதனாக இருக்குவன் பரதாழ்வானா ஆனது இந்த உடனே திரும்பி வராதால அவனுக்கு கைகேயி வரத்தாலே பிராப்தமான தோபி பிரமாணம் இருக்குது பிரமாணம் யாச்சி யாச்சித்தோபி சதா பக்தைகி என அகிதம் காரையே தரிகி பாலம் அக்னோ பதம் தந்து மாதா கிண்ண நிவாரையே சதா தோபி அப்பி விரோதே யாசிச்சா பண்ணாது இருப்பானா கருணை கொண்டவன் கருணை கொண்டவனாக இருந்தாலும் பண்ணுறது இல்லை அந்த அப்பி என்ன சொல்கிறதுன்னா கருணை கொண்டாலும் காரியமாகாது சுவாமி அந்த இடத்துல இது நன்னா இருக்கா வார்த்தை அவன் எவ்வளோ கருணை க அவன் க தயாளுவாக இருந்தாலும் அவன்கிட்ட காரியமாகாது அவளுக்கு அகிதம்னு அவனுக்கு தோணித்துன்னா அப்படின்னு யாச்சி தோப்பி சதா பக்தைகி தோப்பி பாமரன் இல்லை நீ இல்லாட்டா அவன் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லை அப்பா சொல்லு மகாராஜான்னு பிக்ஷை எடுக்க பார்ப்பான் மகான்ற உடனே நீ பிச்சை போட்டால் அந்த ராஜா பக்கத்து வீட்டுக்கு போயிடும் ராஜா சப்தத்தை உச்சரிக்க வேணாம் பிக்ஷை தான் உழுந்துட்ட ராஜாவை என்னத்துக்கு சொல்லணும்னு அவன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை நீ பிக்ஷை மகாராஜான்னு ஒன்று ஃபுல்லாக சொல்லணும்னா ராஜான்னு சொல்லி சொன்னா விட்டு பிக்ஷை போகணும் நின்று மகாவே போகிறோம்னா போட்டுட்டேன்னா ராஜா பக்கத்து வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ கைகேயி வரத்தாலே பெருமாளாக இருக்கும் தோப்பி சதா யாச்சி தோப்பி பாமரன் இல்லை பக்தைகி யாச்சிதோபி யாச்சிச்சாலும் பக்தன் பக்தன் யாசித்தாலும் அவன் இருபத்தி நாலு மணி நேரம் யாச்சிச்சாலும் நான் அகிதம் காரையே தரிகி அவனுக்கு தெரியாது பாவம் இதனால் பின்னாடி என்ன வரப்போகிறதோ ஏது வரப்போகிறதுன்னு அவன் பெருமாளதை பூர்த்தி பண்ணி வைக்கிறது இல்லை ஆனால் பூர்த்தி பண்ணி வைப்பான் காலங்க அழித்து பூர்த்தி பண்ணி வைப்பான் இல்லை அவன் கேட்குறதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பூர்த்தி பண்ணி வைப்பான் இப்போ இவன் போனால் இவனுக்கு இப்போ இன்னும் இவ்வளோ பேசுகிற ஜனங்கள் என்ன பண்ணுவான் இவ பெருமாள் திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த ஊர் வாயை மூட முடியாது உல வாயை மூடலாம்னால இன்னும் கூட அதில் சந்தேகப்படுறவா இருப்பா என்ன பண்ணுவான்னா இவன் இவனுக்கு மனசில் இருந்தது ராமன் ஒரு காலம் ராமன் சத்தியசந்தன்னு இவனுக்கு தெரியும் பரதனுக்கு நமக்கு பேர் கெட்ட பேர் வர வேண்டான்னு போய் கூட்டான் இவனுக்குன்னா அவன் எப்படி வரமாட்டான் நாம தான் ஆள போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பான் அவன் என்ன வந்துட்டானா வந்துட்டான் நாம் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பத்திரிக்கை கொடுத்தா வந்துட்டாளேவா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பத்திரிக்கை கொடுத்தா வந்துட்டாளேன்னு நினைக்கிற மாதிரியாக அவன் திரு இத்தையும் பேசுவான் அந்த உலகத்தில் இருக்குவேன் அதனால இதெல்லாம் கூடாது அவன் பரதனை பரதனா வைக்கப்படாது இந்த உலகத்தில் பரதாழ்வானா ஆகணும் என்று சொன்னால் அவனுக்கு அவத்தியம் வந்திருக்கு அந்த அவத்தியம் எல்லாம் தீரணும் என்று சொன்னால் இன்னொன்று அவதார இவன் பிரார்த்திக்கிறது வந்து அவதாரத்தினுடைய பிரயோஜனத்தையே தடுக்கிற மாதிரி இருக்கு அவதாரம் பண்ணதே ராட்சசால வதம் பண்ணும் அப்படின்றதுக்காக நீ அவதாரம் பண்ணது வேண்டாம் ராட்சசால ராட்சசால வதம் பண்ண வேண்டாம்னு சொல்கிற மாதிரியாக இருக்குது ஆகினால இவன் பக்தன் அதிகாரி வசந்தவன் ஆனால் அவதார பிரயோஜனம் திரும்பி வந்துட்டு அவதார பிரயோஜனமே நடக்காது எதுக்கு பெருமாள் அவதாரம் பண்ணாரோ அதுவே நடக்காது ஆனால் அவனுக்கு கைகேயி வரத்தாலே பிராப்தமான அவத்தியம் தீரும்படி மரவடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோழ்வார் என்கிறபடியே அப்போது சாட்சாத் பலமான திருவடிகளுக்கு பிரதிநிதியாக ஸ்ரீ ஷடகோபனாலே இது அவ சம்பிரதாய பாஷை விடக்கூடாது ஸ்ரீ ஷடகோபனாலே அதுக்கு பாதுகான்னு சொல்லாமனு சொல்லக்கூடாது ஸ்ரீ சடகோபனாலே ஷட நம்மாழ்வார் எங்கே வந்தார் அப்புறம் வந்தார் எப்பயோ அந்த பாதுக சப்தம் இல்லாத அங்கே சடகோபனை கொடுத்து அமிச்சேறான் நம்மாழ்வாரியாக கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொன்னால் இதனால் சாட்சாத் பலமான திருவடிகளுக்கு மறந்து போய்விட அந்த பரிபாஷையை உருளாட பாருங்கவா அந்த சம்பிரதாயத்தில் ஈடுபாட்டை காட்டுறது நாம தான் பாதுகையாளேன்னு எழுதுவோம் அப்படி எழுதாவே மறுபடியை தம்பிக்கு வான்படையம் வைத்து போய் வானோர் வார என்கிறபடியே அப்போது சாட்சாத் பலமான திருவடிக்கு ஐடிங்கர் இருக்கார் ஐடிங்கரே திரு எல்லா கோவிலும் நிறைய கோவில் இருக்குது இப்போ அங்கங்கே முத்திரகர்த்தான்னு வச்சுருக்கா இப்போ முத்திரகர்த்தா திருவள்ளூர் தேவஸ்தானத்தை ரன் பண்ணுறேன்னா ஐடிங்க ரன் பண்ணுறதா கணக்கு அதுதான் அப்பப்போ ஏழரை போது என்ன பண்ணுறேன்னா அங்கே திருவழகு சமர்ப்பித்தல் குப்பம்மா அப்போ சைன் போட்டுனாலும் அந்த இடத்துல அந்த ஐடிங்க திருவழகு சமர்ப்பிக்கணும் வீரராகவனுக்கு அந்த கோவிலுக்கு அதுக்காக அந்த இடத்துல இப்படி இருந்துச்சு போகும்போது அங்கே ஸ்ரீ போட்டு வைப்பா ஐடிங்கரே பெருக்கிறதா கணக்கு இந்த பெருமாள் சன்னதியை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒன்றும் ஐடிங்கர் போய் அங்கே ஸ்ரீஷா கோபஸ்ரீன்னு போட்டு வருவேன் ரெக்கார்டில் அப்பா சொல்லுவேன் இல்லை அந்த ரெக்கார்டை கொண்டு வந்து போட்டுன்னு போவார் அப்படின்னா அந்த கோவிலை பெருக்கிறது கூட ஐடிங்கர் பெருக்கிறாருன்னு அர்த்தம் அது அத்தனை உருவம் எடுத்துக்க முடியாதுன்னு குப்பமாக பெருக்கிட்டு இருக்கா பச்சம்மா பெருக்கிட்டு இருக்கா அப்படின்றதுக்காக அப்போ என்ன பண்ணுற அப்போ என்னால் பண்ண முடியாதுமா பச்சம்மா எனக்கு பதில் நீ அந்த கோவிலை பெருக்குன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் அதுக்கு அந்த முத்திரகர்த்தான்னா அதுதான் அர்த்தம் பவர் ஆஃப் அதான் நீங்கள் சொல்கிறாரு அதை மாதிரியாக பெருமாள் அவருக்கு விபலாச்சன் நீ எப்படி சொல்லுவேன் அவள் தான் அவர் திருவடியை கொடுத்துருக்காரு ஸ்ரீ ஷடகோபனாலே சாட்சாத் பலமான திருவடிகளுக்கு பிரதிநிதியாத ஸ்ரீ ஷடகோபனாலே சபலத்துவம் சொல்லி பூர்வ பிரதிஜாதமான தேவகாரியம் தலை கட்டினவாறே எதுக்கு அவதாரத்துக்காக பெருமாள் அவதாரம் நேரம் அந்த காரியம் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லை நிதானமாக வந்துக்கலாம் நீ நாலு நாள் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னான் புஷ்ப விமானத்தை கொண்டு வாடான்னு பெருமாள் புரியுதா உடனே சீக்கிரம் போகணும் எதுக்கு அவன் லக்ஷ்மண் இவனை பார்க்கறது பரதனை பார்க்க சீக்கிரம் போனோம் அப்படின்னு அந்த காரியம் ஆச்சுன்னு அவுட்டு அந்த சரணாகதி பெண்டிங் இருக்கிறது அவருக்கு மனசில் இருக்கவே தான் சீக்கிரம் புஷ்பகத்தை கொண்டு வா போகணும் இங்கே விருந்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ தாயாரை மட்டும் பார்த்துருமா இந்த லங்கையை ஒரு தடவை நீ ஒரு தடவை சபிச்சுட்ட உன் கண்ணால் கடாட்சிச்சிடு ஏன்னா இப்போ நம்ம விபீஷணன் ஆள போகிறான் நீ சௌக்கியமாக அந்த கடாட்சிச்சிரு லங்கையான்னு சொல்லிட்டு எனக்கு புஷ்ப விமானத்தால் அதையும் எழுதுறே பாருங்க புஷ்ப விமானத்தால் வந்தது சொகுசுக்காக தன் சொகுசுக்காக இல்லை சீக்கிரம் அந்த சரணாகதியை பூர்த்தி பண்ணுறதுக்கு முடிஞ்சால் அந்த சரணாகதியை ஒரு சில நாட்கள் தள்ளி பண்ணணும் சீக்கிரமே அவன் சரணாகதியை பூர்த்தி பண்ணலாம் என்பதற்காக ஸ்ரீ ஷடகோபனாலே சபலத்துவம் சொல்லி பூர்வ பிரதிஜாதமான தேவகாரியம் தலை கட்டினவாறே ஸ்ரீ புஷ்பக விமானத்தாலே சாட்சாத் பலமான திருவடிகள் சுயமாகதங்களான யுக்தராதபடி சொன்னான் வால்மீகின்றது விசேஷம் பங்கி நான் கொஞ்சம் பங்கி சொல்கிறேன் இது மகா வாக்கியம் வால்மீகி சொன்னான் விசேஷம் எங்கேயோ இருக்குது அப்போ அப்படி சொன்னேன் அதுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒன்றும் இதே என்ன தெரியுது பரதனே சரணாகதி பண்ணாத இருந்தாலும் பதினாலு வருஷம் கழிச்சு வந்துருந்தேன்னு வச்சுக்குவோம் அப்போ பரத சரணாகதியால் என்ன லாபம் என்று கேள்வி வரும் ராமாயணத்தில் பார்க்கணும் பரத சரணாகதி பண்ணாமல் இருந்தால் ராஜ்யத்துக்கு நான் வரப்போகிறதாக இல்லை என்பதை காட்டுறதுக்கு தான் திரும்பி வரும்போது புஷ்ப விமானத்தை பரத்வாஜ ராஷ்டிரத்துக்கிட்ட நிறுத்த சொல்லிவிட்டு அங்கேயே இருந்து நீ அவனை போய் பார்த்துண்டு வா யார் அனுமாரை விட்டு மேலோட்டமாக பார்த்தா ருச்சிக்க பதினாலு வருஷம் முன்னாடி கார்த்தால் இருந்த எண்ணமே மத்தியானம் மாறி போகிறது காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் இருக்குது காஃபி சாப்பிட்ட உடனே மனுஷாளுக்கு எண்ணம் மாறுறது அப்படின்னு சொன்னால் விட்டு பதினாலு வருஷம் முன்னாடி ஆசைப்பட்டான்னா ருச்சிகண்ட பூனை ஆகிட்டான் சம்பன்னம் ராஜ்யமிச்சம் தூ இது மாதிரி ஒரு மோளம் தாளம் எழுந்துக்கும் போதே ஒருத்தர் பாட்டு பாடுறா விளக்கு காட்டுறா கொடை பிடிக்கிறா மோளம் பிடிக்கிறா வழியில் போடுறானா ஊருக்கிட்ட அவன் பதினாலு வருஷம் நான் ஏன் நூற்றி நாற்பது வருஷம்னு கேட்கல அப்படின்னு நினச்சிட்டான்னா என்ன இது மேலோட்டமாக சொல்கிற பெருமாள் அதனால் இது மாதிரி ராஜ்யத்தை பார்த்தவனுக்கு அங்கே வா வால்மீகி ராமாயணத்து சப்தம் எப்படி இருக்குன்னா யாருக்குடா மனசு மாறாது அப்படின்னா பரதம் ஒத்தனுக்கு மாறாது மொத்தம் எல்லாருக்கும் மாறும்னு அர்த்தம் ஒன்று அதை பெருமாள் என்ன பரதனை கொத்தையாக காட்டுறதுக்கும் இஷ்டம் இல்லை ஆனால் நான் பதினாலு வருஷம் கழித்து வரதா இல்லை பரத சரணாகதி பண்ணாமல் இருந்தானால் பதினாலு வருஷம் கழிச்சு திரும்ப வரதா இல்லை என்பதை காட்டுறதுக்காக என்ன பண்ணார்னா அனுமார போய் நீ பார்த்துட்டு வாரோம்னு சொல்லி அமுச்சுட்டு அங்கே நிற்கலை அவர் நடந்து வரார் ஏன் புஷ்பக மாத்திரம் மீதி வரலாமோன்னோ ஏன் வரார் அப்படின்னு சொன்னால் அங்கே அங்கேயே தங்கலை பெருமாள் ஏன் நீ சீக்கிரம் வந்துடு அவனுடைய அது மாத்திரம் இங்கிதத்தை பார்த்துட்டு வா பேச்சை மட்டும் பார்க்காத இவ்வளோ எல்லாம் பார்த்தா பெருமாளே பரதனை சந்தேகப்படுறேன்னு தரும் அவன் கேவல பா பா பேச்சை பார்க்காத இங்கிதத்தை பரதனுடைய இங்கிதத்தை தெரிஞ்சுக்கோ அவனுக்கு ஆசை இருக்கா அவனே ஆள்றதுனா ஆண்டுட்டு போகட்டும் நான் வர வரை இருக்காத நீ சீக்கிரம் வந்து சேரணும் வழியில் நான் இருப்பேன் அப்படி கணக்கை அவனுக்கு ஆளுன்ற எண்ணம் தான் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டு காட்டணும் கிளம்பிட்டதுக்கு அனுமார் அமிச்சுட்டு காக்காம கிளம்பினதுக்கு காரணம் அவன் மனசு மாற மாட்டான்றது தைரியம் ஆனால் அவன் சரணாகதி பண்ணாமல் இருந்தால் நான் வரதா இல்லை என்பதையும் காட்டணும் பதினாலு வருஷம் அவன் சொல்லிட்டு அவன் தீயில விழுந்துருவேன்னு சொல்லவே நான் திரும்பி வந்திருக்கேன் நீ பதினாலு வருஷம் கழித்து அப்படி இல்லாட்டா பெருமாளே வரதா இருந்தால் அந்த சரணா பரத சரணாகதிக்கு பலன் இல்லாமல் போயிடும் அப்போது அவன் என்ன சொன்னான் கடைசியாக நீ பதினாலு வருஷம் கழித்து வரல என்று சொன்னால் நான் தீயில் விழுவேன்னு சொன்னான் அப்போது அவன் தீயில் விடக்கூடாது அவன் பத இப்போ கைகேயி பதினாலு வருஷம் கழித்து வரலாம் அப்படின்னு அவ கேட்டான்றதுக்காக பெருமாள் திரும்பி வரல எதுக்காக வரேன்னா பதினாலு வருஷம் கழிச்சு நீ வராட்டா நான் தீயில விழுவேன்னு சொன்னானே அவனை காப்பாற்றுறதுக்கு தான் பெருமாள் வரையார் என்று சொல்ல வேண்டும் ஆகினால தான் அங்கே பெருமாள் அப்படி சொன்னார் அதனாலே இவர் வரதா இல்லாதனாலையும் கண்டிப்பாக பலனை பரத சரணாகதி பலன் இருக்குது என்பதை காட்டுவதற்காக அப்படி சொன்னார் சொன்னார் அப்படி பரதாயுடன் வந்தார் நந்தி கிராமத்துக்கு வந்தார் நந்தி கிராமத்தில் அபிஷேகத்தை பண்ணார் அவர் ஆண்டு இருந்தார் தேசத்துக்குள்ளே போய் ஏதாவது காரியம் பண்ண வேண்டியிருந்தா கூட சத்ருக்னன் தான் போய் வந்தார் இவர் நான் ராமன் வர வரை உள்ள போகமாட்டேன்னு நந்தி எம்பதியிலேயே இருந்து கொண்டு இவர் ராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்ணுறது எதை பண்ணுறதுனாலும் இப்போ ராமன் இருந்தால் அவனை கேட்டு இப்போ நாம் அப்பா இல்லை நாம் என்ன பண்ணுறது இதாக பண்ணால் அப்பா அவள் கேட்டால் அவர் என்ன சொல்லியிருப்பார் இப்போ அப்பா இல்லாத போது நான் அப்பா இருந்த வரை அப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம் இப்போ அப்பா இல்லைன்னா என்ன பண்ணுறோம் ஒரு இதுக்கு அப்பா ஒத்து போயிரா இல்லை முன்னுருவார் <laughs> அப்பா முகம் எப்படி மாறும் இதுக்கு அப்படின்னு நம்ம இப்போல்லாம் யோசிச்சுக்குமே கொஞ்சம் யோசிச்சுட்டா <laughs> நான் இதான் கேட்டேன் கொஞ்சம் யோசிக்க அப்படின்னு அப்படின்னா இதை இந்த கேள்வி என்கிட்ட வந்து கேட்கணுமா உனக்கு இவ்வளோ இதுவாக இருக்கியே அப்படி இவ்வளோ வாட்ச் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இப்படி சொல்லுவேன் அவர் தலையில் அடிச்சு போய் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோன்னு அசிடு அசிடு அப்படின்னுவேன் அப்படின்னு அதை மாதிரியாக அவன் என்ன பண்ணுறான்னா பாதுகிட்ட ராமனே ஏழுக்கிறதாக நினச்சிட்டு என்ன காரியம் தேசத்துக்கு என்ன காரியம் பண்ணோம்னு சொன்னாலும் பரத்தை பாதுகிட்ட சமர்ப்பிச்சுட்டு பாதுகிட்ட விஜயானம் அது மாதிரி யாராவது சிற்றரசல் கொண்டு வந்துச்சா நேரம் கொண்டு வந்து பாதுகைக்கு சமர்ப்பிச்சுட்டோ அப்படியே ஆண்டு வந்தான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவன் அங்கே போய் பாதுகாப்பட்டா அப்படிங்க பண்ணிட்டு தேசத்தை தான் இப்போ பெருமாளுக்கு என்ன தோணுது எப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாலோ இனிமேல் இந்த இடத்துல நிற்கக்கூடாது இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ தெரிஞ்சு கொடுத்து பெருமாள் இங்கே தான் இருக்கே இன்னும் பதினாலு வருஷம் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த இடம் கூடாது அதில் எத்தனையோ நஷ்டம் இருக்குது யாராவது கண்டிப்பாக வர ஆரம்பிப்பாள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும்னு சொல்லி தண்டகாரண்யத்து உள்ள நுழையிற அங்கே தண்டகாரத்தில் பிரவிஷ்யது மகாரண்யம் அயோத்தியா காலம் முடிஞ்சிருது நானும் ஏதோ ஒப்பேத்தி சொல்லிட்டேன் கடகடான்னு தண்டகாரண்யம் ஆத்மவான் ராமோ ததரிச துத்தழகா தாபசாஷ்ரம மண்டலம் பெருமாள் உள்ள நுழையிற தண்டகா தபோவன ஜங்கமபாரி ஜாதா நடமாடும் கல்பகபக்ஷன் அப்போ எல்லாரும் ஓடி வர ரிஷிகள் எல்லாம் ஓடி வர ரூபசம்மனம் லக்ஷ்மி கையில் அப்பா கையில் அவாவாக்கிட்ட ஒரு கத்த கத்த இது இருக்குது அப்ளிகேஷன் ஜனங்கள் அப்ளிகேஷனாக வாயால் கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் குகம் கையிலேருந்து வில்லு உழுந்த மாதிரி மொத்தம் விழுந்து கொடுத்து அவர் சொல்கிற ரூபசம்மனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிருஷு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினா அந்த வனவாசியாக இருக்கக்கூடிய ரிஷி வனவாசினா உங்க ஞாபகம் வருது லக்ஷ்மி மாமி வனவாசி ஸ்ரீரங்கம் இல்ல வனவாசிய வனவாசிய இவர் இருக்கார மச்சனர் பக்கத்துல மச்சனர் பக்கத்திலே உட்காந்துருக்க அது பாருங்க பெருமாள் கொண்டு வந்து மச்சனர் பக்கத்துல மண்ணியை உட்காந்து வச்சிருக்காரு பாருங்க அப்படி இருந்துட்டு சொல்லப்படாது அவரும் வனவாசி அப்படின்னு சொன்னா அப்போ அந்த வனவாசிகளாக இருக்கக்கூடியவர் சம்பன் சம் சம் பாவம் உடம்பு முடியாத கூட லக்ஷ்மி நீ போயிட்டு வா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி அமிச்சது கூட ஒரு நன்றி இல்லை பாருங்க உங்களுக்கு ரூப சம்மானம் லக்ஷ்மி சௌ மாமி வரவாண்டா அப்படின்னா நீ தான் போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு நீ போயிட்டு வான்னு மாமா பாவம் உடம்பு முடியாத நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி அமைச்சிருக்கேன் நான் வனவாசி இல்லைன்றேன் நீங்கள் ரூப சம்மானம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுர்சுகு விஸ்மிதாகாராக ராமன் திருவேணியை பார்த்து விஸ்மிச்சுட்டு போட்டா யார் அங்கே இருக்க ரிஷிகள் ராமஸ்ய வனவாசினா கையில் இப்போ எதுக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னா அவன் க வீரமணி கையை கடித்தான் இவன் காலை கடித்தான் இப்படின்னு சொல்லணும்னு வந்திருந்தா இதெல்லாம் காப்பாற்று சுபம்னு பேர் வச்சுருக்குவான் இதை பண்ணான் அப்படின்னு பேர் வச்சுருக்குவான் அதை பண்ணான் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சின்னு வந்தாலே மொத்த அப்ளிகேஷனும் கீழே விழுந்துருச்சு இந்த திருமேணி சேவை அவள் ஜென்மசாபல நடந்து போச்சு இந்த அப்ளிகேஷன்லாம் கீழே விழுந்தா போ கீழே விழுந்தா பரவாயில்ல யாருக்கும் என்ன பிரார்த்திக்க என்ன பிரார்த்திக்கணும் ஒருத்தருக்கு பார்த்தா கையில் சதகானம் அப்படி கடிச்சு வச்சிருக்காங்க நல்ல வார கடிச்சு வச்சிருக்காங்க தண்டகாரண்யத்தில் அப்படி இருந்தும் இந்த கையை காட்டணும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏஹி பஷ சரிதான்னு சொல்ல போறா அதான் அப்படின்னு சொல்ல போது இதெல்லாம் மறந்து போட்டு அப்புறம் ஏன்னா அவன் அவள் இத்தனை நாளாக இந்த சருகெல்லாம் சாப்பிட்டு இருந்தாலே அதுக்கு பலம் கிடச்சி போச்சு தபஸ் பண்ணார் தபஸ் பண்ணாவிட்டு எப்பயோ போய் பெருமாளை சேவிக்கிறது இல்லை நேரவே வந்துட்டான் உபஸ்தேகி பெருமாள் சொல்கிறேன் ஆனால் பெருமாள் என்ன பண்ணுற கூனி குறுகி போட்டார் உபஸ்தேகி உபஸ்திதா நான் வந்து ஒற்றரை வச்சு பார்த்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கையை காலை கடிக்க விட்டுருக்கோம் நாங்கோ அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு க்ஷத்ரியாளா ஆகியனால உபஸ்தேகி உபஸ்த நான் கூனி குறுகி போகிறேன் இந்த க்ஷணத்தில் நான் ஒரு க்ஷத்ரியனா க்ஷத்ரியனுக்கு என்ன அவள் வந்து ரிப்போர்ட் பண்ணலன்னு இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் ப்ரோஆக்டிவாக இருக்கணும் இந்த ஏரியாவில் எங்கே என்ன தப்பு நடக்கிறதுன்னு பார்த்து போலீஸ் காரணம் வந்து அதை பண்ண வேண்டியது கடமை அவள் யாருமே வந்து கொலை நடந்தது ஆனால் யாருமே அப்ளிகேஷன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது அது ராஜ்யம் இல்லை அதுக்கு நாங்கள்லாம் குன்னி குறிவேன் நாங்கள் நல்ல ராஜ்யம்னு லோகத்தில் சொல்லுவேன் நாங்களாம் ஒரு மனுஷனா க்ஷத்ரியனா நாங்கள்லாம் ஒற்றரை வச்சு காடும் நாட்டோட சேர்ந்தது தானே அவள் மேலே சொல்கிறா நகரஸ்தோ வனஸ்தோவான்னு அவள் சொல்கிறா அப்படி சொல்லும்போது காடும் நாட்டை சேர்ந்தது தானே காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்க வேண்டாமா உங்களை கடிக்க விட்டா விட்டு மருந்து போடுறதா இந்த காரியம் பண்ணுறோம்னா உபஸ்தேகி உபஸ்திதா ஃபீஹி ஏஷாகி மம அதுலா அதுலா உட்காந்துருக்கா <laughs> அப்படி அதுனா ஸ்ரீ ஸ்ரீஹி என்னுடைய வெக்கம் இருக்கு பாருங்க சமிச்சனும் நான் மகாமட்டம் நாங்கள்லாம் க்ஷத்ரிய அதமா இருக்கும் க்ஷத்ர பந்து நாங்கள் அப்படி சொல்லிக்கிற பெருமா நாங்களாம் க்ஷத்ர பந்து க்ஷத்ரியன்னு சொல்கிறதுக்கே இருக்குது உங்களை கடிக்க விட்டுட்டா காப்பாற்றுவா ஒற்றரை வச்சு உங்களை பார்த்துருக்க வேண்டாமா ஸ்ரீஹி ஏஷாஹி மம அத்துலா எனக்கு என்னுடைய வெக்கத்தை சொல்கிறதுக்கு ஸ்கேல் இல்லை சுவாமி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணதெல்லாம் தப்பு இப்பயே ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு பெருமாள் வாழ்க்கை தானம் பண்ணுறேன் அவள் ஆம்பியாக கேட்குறா அது உங்களுக்கு என்னென்ன தப்புலாம் கூடாதுன்னு சொல்லிருக்காளோ இந்த மூணு தப்பில் ஒன்றா இருக்கு உங்களுக்கு அவள் என்ன தப்பு பண்ணால் நான் துவாம்ன சிக்ஷையே அபித்து ஸ்மாரையே இந்த தர்மசாஸ்திரத்தில் இது இந்த காரியம்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இரும்பு பிடிச்சவங்க துரும்பு பிடிச்சவங்க ஒன்றா சும்மா இருக்காதுன்னு கையில் எடுத்துக்கும் போதே வில்லனாக எடுத்து வந்த போல அவன் தான் புட்டு கூட எடுத்துட்டு வந்திருக்கானே களவட்டு எடுத்து வந்திருக்கானே இவாளுக்கு ஆயுதம்லாம் எதுக்கு அஸ்திரம் கேவல ஒரு மிருகத்துக்கு இவ்வளோ பெரிய அஸ்திரம்லாம் வேண்டாமல் அஸ்தம் வச்சுருக்கும் போதே நான் ஏதோ யோஜனை பண்ணேன் தபஸுக்கு எடுக்கிறதுக்கு இந்திரன் கொண்டு வந்து ஒரு யாரோ தபஸ் பண்ணிருந்த அந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ பசங்கக்கிட்ட மொபைல் கொடு வைக்கிற மாதிரி பசங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறது ஒன்று தான் த அவன் இந்திரன் கொண்டு வந்து கத்தியை வச்சான் அது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு பார்த்தான் கடைசியில் பார்த்தா அவர் அந்த தபஸை விட்டு மிருகங்கள்லாம் கொலை பண்ணுறவராக ஆகிட்டேன்னு ஒரு சரித்திரம் இருக்குது ஆயுதம் சும்மா இருக்கக்கூடாது அக்னி இடத்துல இந்தனமும் க்ஷத்ரியங்கிட்ட ஆயுதமும் இதாக ஒன்று அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அவ அவா கிட்ட போடலாமான்னு பார்க்குறான் ஒருத்தன் இந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக ஒரு தேசத்துக்கு மேலே ஒரு குண்டை போடலான்னு பார்க்குறானே அது மாதிரி உங்கள் கையில் இருக்குது துவாமின சிக்ஷையே நீர் தர்மாத்மா ஆனால் நீர் கொஞ்சம் யோசிக்கலாமோன்னு தோன்றது அப்படின்னு அதுக்காக சொன்னேன் இப்போ என்ன ஒன்றை விடணுமா லக்ஷ்மணோட சேர்ந்த ஒன்று விடணுமா விடுறேன் இந்த பிராமணாளுக்கு சொன்னதை விட மாட்டேன் துவாம்பா வா சீதே சலக்ஷ்மணா நகி பிரதிஜாம் சம்சுத்திய தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத பிராமணேபியோ விசேட அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஷாம் என் உயிரை விட்டாலும் விடுவேன் என் உயிரை விட மேலான என் மனைவியே உன்னை விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணோடு கூட உன்னை விட்டாலும் விடுவேன் நகி பிரதிஜாம் சம்சுத்திய பிராமணேபியோ விசேடதான்னு சொல்லி உள்ளே போய் அவள் ஆண்டாள் சொன்னால காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வருவானே இவன் வேட்டையாட போகிறான் கிருஷ்ணன் வேட்டைலாம் ஒரு வேட்டையே இல்லை வேட்டையை நாளைக்கு ஆரம்பிக்கிறார் பெருமாள் கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ශ්‍රීමදේ වෙංකටේශාය වේදාන්ත ගුරවේ නමහ ශ්‍රීමදේ ශ්‍රී ලක්ෂ්මී කුම්ම දිව්‍ය පාදුකා සේවක නාරායණ දේන්ද්‍ර මහා දේශිකාය නමහ ශ්‍රීමදේ ශ්‍රී ශ්‍රී රංගනා දේන්ද්‍ර මහා දේශිකාය නමහ